الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى கண்ணியத்திற்கும் மிக மேன்மைக்குரிய உலமா பெருமக்களே நம்முடைய மூத்த உலமா பெருமக்களுடைய வரிசையிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய இரண்டு ஹதரத்மார்களும் அவரவர்கள் பேச வேண்டிய விஷயங்களை அருமையான முறையிலே அரசியலை எப்படி பேசுவேன் என்று கேட்பவர்கள் தான் உண்மையிலே யார் தனக்கு தெரியாது என்று நினைப்பதுதான் தெரிவதனுடைய ஆரம்பம் என்ற வகையிலே அதிரத் அவர்கள் தெரியாது தெரியாது என்று சொல்வார்களே தவிர இன்றைய நாட்டு நடப்பை சொல்வதற்கு அவர்களுக்கு மிக தெளிவு இருக்கிறது என்பது நமக்கு தெரியும் ஆகையினாலே நல்ல விஷயங்களை சொன்னார்கள் இந்த தீவிரவாதங்கள் நம்மை எங்கே கொண்டு போய் சேர்க்கும் தீவிரவாதத்தை விட வேண்டுமே தவிர வாதத்தை விட வேண்டும் என்று சொல்லவில்லை அத்தான் கடைசியில் அது சொன்னாங்க இன்ன விஜயத்தில் இல்லாஹி வலிக சூரியல் முனினி இது நம்முடைய வாதம் இது ஆனால் அந்த வாதத்தை எப்படி முன்வைக்க வேண்டும் அதையும் இன்ஷால்ல நேரக்குறைவின் காரணமாக அவர்கள் விட்டுவிட்டார்கள் சொல்லுவார்கள் எனக்கு நம்முடைய உலமா பெருமக்கள் கொடுத்திருக்கிற தலைப்பு சட்டத்தில் முரண்பாடா சரியான ஆய்வு செய்வோம் சட்டத்தில் முரண்பாடா என்று கேள்விதான் இது முரண்பாடு என்று சொன்னால் அது எதற்கு சொல்லுவது முதலிலே ஒரு விஷயத்தை பற்றி விளக்குவதற்கு முன்னாலே எப்படி இஸ்மு ஃபேல ஹர்ஃப் என்பதை விளக்குவதற்கு முன்னாலே இஸ்முக்கு தாரீஃப் ஃபேலுக்கு தாரீஃப் ஹர்ஃபுக்கு தாரீஃப் இது சொல்றது பழக்கம் அதுபோல சட்டம்டா என்ன அதுக்கும் தாரீஃப் வேணும் முரண்பாடுண்டா என்ன அதுக்கும் தாரீஃப் வேணும் முரண்பாட்டுக்கு தாரீஃப் சொல்றதுக்கு முன் சட்டம் தெரியும் முரண்பாடு என்று சொன்னால் அதில் ஒன்று இருக்கிறது இஹ்திலாஃப் இன்னொன்று இருக்கிறது ஹிலாஃப் ஷரியத்தில் இஹ்திலாஃப் இருக்கிறதை தவிர ஹிலாஃப் எங்கேயும் இல்லை ஹிலாஃபாக இருக்கிற இவர்கள் இவர்கள் தான் ஹிலாஃபாக இருக்கிறார் இஹ்திலாஃப் இருக்கிறதே அது இஹ்திலாஃபுடைய புனியாதிலே வருகிறது இஹ்திலாஃப் தான் இஹ்திலாஃபுக்கு காரணமாகிறது எப்படி உறவுதான் பிரிவுக்கு காரணமாகிறது தசவுஜ் தான் வீட்டிலே தனஃபுருக்கும் காரணமாகிறது தசவுஜ் இருக்கிற காரணத்தினால் தான் வீட்டில் தனஃபுர் வருகிறது அது பெசாஹிர் தனஃபுர் ஆனால் ஹக்கீக்கத்திலே அந்த தனஃபுருக்கு பிறகு அதாவது அந்த ஊடல் தனஃபுர் என்று சொன்னால் ஊடல் என்று அர்த்தது சின்ன சின்ன மனஸ் மனஸ்தாபங்கள் அது மனஸ்தாபம் இல்லை அந்த மனஸ்தாபம் அன்பின் அடிப்படையில் உருவாகிறது அதனால இப்ப தேவையில்லைதான் ஆனாலும் கூட வீடுகள்ல பிரச்சனைன்னு சொல்றமே கணவன் மனைவி கிடையில அந்த பிரச்சனை தான் வீட்டினுடைய உஜூதுக்கே காரணம் அந்த பிரச்சனை மட்டும் இல்லாம இருந்தால் அந்த வீட வீடா இருக்காது இவர் பாட்டுக்கு சன்னியாசம் போயிடுவார் அவ பாட்டுக்கு தலாக்கு வாங்கிட்டு போயிடுவா எதுக்கு வீட்டில் இருக்கணும் அந்த பிரிவு தான் உறவுக்கு காரணமாகிறது அதே போல நம்முடைய மதாஹிக்கிடையில இருக்கிற இஹ்திலாஃப் இருக்கிறதே அது ஹிலாஃப் இல்லை இஹ்திலாஃப் இஹ்திலாஃப் வருவதற்கு காரணம் ஈத்திலாஃப் ஒன்றாக இருக்கிறோம் ஆகினால் தான் அங்கே பேதம் வருகிறது ஈத்திலாஃப் என்றால் ஒன்றாக இருக்கிறோம் நாம் சரியத்திலே ஒன்றாக இருக்கிறோம் அதற்கு அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் சபீல் என்றால் என்ன இது போன்ற ஆராய்ச்சி தான் இன்றைக்கு தேவை சபீல் என்ற வார்த்தை குரானிலே எங்கெங்கே வருகிறது எந்தெந்த அர்த்தத்திலே வந்திருக்கிறது குரானை வெறும் ஓதுவது என்ற பெயரில் ஓதாமல் குரானை படிப்பது எப்படி ஒரு புஸ்தகத்தை படிக்கிறோம் அதிலிருந்து ஒரு விஷயத்தை கிரகிக்கிறோம் அல்லவா அதே போல குரானிலிருந்து ஒரு விஷயத்தை கிரகிக்கிற தோரணையில் குரானை படிக்க வேண்டும் இன்று நாம் அதிலிருந்து வெகு தூரம் சென்று விட்ட காரணத்தினால் தான் இன்னைக்கு குரான் ஓதன அதெல்லாம் சரி ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு ரெண்டு ஜுசு அஞ்சு ஜுசு ஓதனவர்கள் இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒரு குரான் முடிக்கிறவங்க இருக்கிறாங்க ஆனால் அதுக்கு சவாப் இருக்குதுங்கிறது வேற குரான் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் அதே நேரத்தில் ஆராய்ச்சிக்குரிய கருவியாகும் அபீஸ் எல்லாம் குரானிலிருந்து வருகிறது சுருல்லாய் சலாசனுடைய செயல் எல்லாம் குரானிலிருந்து வருகிறது குரானுக்கு அப்பாற்பட்ட எதுவும் இல்லையே ஜமிய العلم في القرآن ولكن تقاصر عنه أفهم الرجال எல்லா இல்மும் இன்னைக்கு கியாமத்து வரை வரக்கூடிய எல்லா இல்மும் குரானில் இருக்குதுன்னு சொல்றமே நமக்கு அந்த இல்மு எங்கிருந்து தெரியுது கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம் எனக்கு தெரியல இது வரைக்கும் நான் உள்ளத சொல்றேன் இல்மு அப்படி ஒண்ணு நமக்கு அதுல இருந்து நேரடியாக கிடைக்கிறதாக தெரியல பிக்குடைய மசாயில் முரத்தபா ததிரீன் செய்யப்பட்டிருக்கலாம் அதே போல சில விஷயங்கள் ததிரீன் செய்யப்பட்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கும் அக்கறை கொண்டு குரானை தோண்டி எடுத்துக்கொண்டே இருக்க முடியும் குரானிலிருந்து நாமே விளக்கம் சொல்ல முடியும் எப்படி விளக்கம் சொல்லணும் சுய விளக்கம் தான் சரியத்தினுடைய புனியாதுக்கு கட்டுப்பட்டு விளக்கம் சொல்லணும் சரியத்தினுடைய அடிப்படைக்கு கட்டுப்பட்டு விளக்கம் சொல்லணும் சரியத்தினுடைய மனுஷருக்கு கட்டுப்பட்டு விளக்கம் சொல்லணும் ரசூல்லாய் செல்லாசனுடைய சுண்ணத்துக்கு கட்டுப்பட்டு விளக்கம் சொல்லணும் அந்த விளக்கம் இனியும் வந்து கொண்டே இருக்கு முடிஞ்சு போயிடல ரூகுல் மானியோட விளக்க முடிஞ்சு போயிடல கஷ்ஷாஃபோட விளக்க முடிஞ்சு போயிடல அதே போல எத்தனை தப்சீர் பஹருதே ராஜியோட தப்சீர் முடிஞ்சு போயிடல இன்றைக்கும் தப்சீர் எழுதலாம் இனி என்றைக்கும் தப்சீர் எழுதி கொண்டே இருக்கலாம் ஒவ்வொரு தப்சீர்காரர்களும் எழுதியவர்கள் அவரவர்களுடைய தோரணையிலே தப்சீர் எழுதியிருக்கிறார்கள் இன்றைக்கு நாம் இரண்டாயிரம் அதாவது இரண்டாயிரமாவது வருஷத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம் இருபத்தோராவது நூற்றாண்டிலே அடியெழுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த தோரணைக்கு ஏற்றவாறு நம்மால் தப்சீர் எழுத முடியும் நமக்கு அல்லாஹ் அந்த அறிவு தந்திருக்கிறான் ஆனால் பிரயோகப்படுத்துகிற வழியை நான் குற்றம் சொல்வதாக இருந்தால் மதரசாக்காரர்கள் கோவித்துக் கொள்ளாமல் இருந்தால் இந்த மதரசாக்கள் அந்த வழியை நமக்கு முழுமையாக காட்ட தவறிவிட்டது என்று நான் சொல்லுவேன் ஆனால் மதரசாக்களுக்கு அந்த வழிகாட்டுவதற்குரிய வழி காட்டப்படவில்லை அவர் அவர்கள் என்ன செய்ய முடியும் அவர்களுக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை எனவே நான் சொல்ல வருகிற விஷயம் இஹ்திலாஃப் என்று சொன்னால் இஹ்திலாஃபிலே மூன்று வகையான இஹ்திலாஃப் இருக்கிற சட்டத்தில் முரண்பாடா கேளுங்கள் முரண்பாடு மூன்று வகையாக இருக்கிறது ஒன்று குள்ளியாத்திலே முரண்பாடு குள்ளியாத்திலே குள்ளியாத்திலே முரண்பாடு என்ன உதாரணமாக உலகத்திலே இந்த காயினாத்துக்கு ஒரு ஹாலிக் இருக்கிறான் இந்த காயினாத்துக்கு ஒரு மாலிக் இருக்கிறான் இந்த காயினாத்துக்கு ஒரு முதப்பிர் இருக்கிறான் முதப்பிரு சமாவாத் இவள் பதியோ இவள் ஆர்ந்து ஒருவன் இருக்கிறான் அவன் இல்லாமல் இந்த சூரியன் இத்தனை மணிக்கு இந்த நேரத்துக்கு தினந்தோறும் உதயமாகிறது யாரால் இந்த நட்சத்திரங்கள் தன்னுடைய அமைப்பிலிருந்து ஒரு அனுப்பிரமான அளவு கூட மாறாமல் நின்று கொண்டிருக்கிறதே அன்று முதல் இன்று வரை அது யாரால் சந்திரன் அன்று முதல் இன்று வரை அப்படியே காட்சி வந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய அறிவும் ஞானமும் மாற மாற நீங்கள் மாற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் தவிர சந்திரன் அதனத்தை ஆதமலை செல்லாமுடைய காலத்திலே எப்படி உதயமானதோ அதனுடைய வளர்வுகளை தேவிரை இன்றைக்கும் அப்படித்தானே இருக்கிறது அதனுடைய பௌர்ணமி அமாவாசை இன்றைக்கும் அப்படித்தானே இருக்கிறது உங்களுடைய அறிவு கொஞ்சம் வளர்ந்திருக்கிறது என்று சொல்லலாமே விட சந்திரனுடைய வளர்ச்சியும் தேய் தேய் தேய் தேய்மானமும் அன்றைக்கும் மாறவில்லை நேற்றும் மாறவில்லை இன்றும் மாறவில்லை நாளையும் மாறவில்லை ஏதாவது ஏதாவது ஒரு பொருள் தானாக சரியாக ஓடிக்கொண்டிருக்க முடியுமா அப்படி யாராவது சொல்ல முடியுமா உலகத்தில் ஒரு பொருளை காட்ட முடியுமா எனவே உலகத்தில் இருக்கிற அவ்வளவு பேரும் புத்திசாலிகள் அவ்வளவு பேரும் சொல்லுகிறார்கள் இந்த வானத்தை பூமியை சூரியனை சந்திரனை மண்ணை தண்ணீரை நெருப்பை காற்றை எங்களை என்னை உங்களை உலகத்தாரை படைக்கிற ஒருவன் இருக்கிறான் அதை பாதுகாக்கிற ஒருவன் இருக்கிறான் என்று உலகம் அனைத்தும் ஒத்துக்கொள்ளுகிறது யாராவது ஒத்துக்கொள்ளாத நாத்தியர்கள் என்ன சொல்லுகிறார் தெரியுமா உமர் ஃபாரூக் சொல்லுவது போல இந்த புரோகிதர்கள் பிடிஞ்சு தின்கிறார்கள் என்பதற்காக புரோகிதத்தை ஒழிப்பதற்காக ஆண்டவனையே ஒளி என்று சும்மா சொன்னார்களே தவிர அவர்களுக்கே தெரியும் அவர்களே ராமசாமி தான் சொன்னாரு என் பேர் ராமசாமி தான் நான் வந்து இந்த இந்த குலத்தை சேர்ந்தவன் தான் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவன் தான் இந்த பண்டாரங்கள் ஜனங்களை ஜனங்களை ஏமாத்தி ஏமாத்தி திங்கிறானுங்களே அதை ஒழிக்கிறதுக்காகத்தான் நான் சாமி இல்லைன்னு சொன்னேன் நான் ராமசாமி தான் சொன்னேன் நான் வெட்டி வச்சிருக்கிறேன் கட்டிங்க இருக்கு சமீபத்தில் வந்தது சோதனை அதனால நாத்திகன் உண்மையான நாத்திகன் உலகத்தில் இன்னும் பிறக்கல பிறக்கவும் மாட்டான் அவனவனுக்கு ஒரு சமயத்துல அந்த உடல் அந்த உடல் முறுக்கு இருக்கு பாருங்க அந்த நேரத்துல சாமி இல்ல கடவுள் இல்ல கடவுளை படைச்சவன் மடையன்னு சொல்லுவான் ஆஹா இது சொன்ன நாம் மடையேண்டு அவனுக்கு ஒரு நேரம் வரும்போது வழங்கும் எப்ப கை வெளுத்துட்டோம் பக்கவாதம் அடிச்சிடும் மூளை வேலை செய்யாது கை கால் வேலை செய்யாது படுத்த படுக்கையில் இருப்பான் யூரினுக்கு ஒரு டியூப் பாட்டில் வச்சு தூக்கிட்டு நடந்துகிட்டு இருப்பான்ல அந்த மூத்திரத்தில் அல்லா தெரிவாங்க அவனுக்கு விளங்க அப்ப விளங்க இந்த மூத்திரம் எப்படி வருது இது நின்று போனா என்ன ஆகுதுன்னு யோசிக்கும் போது அட இவ்வளவு காலம் நமக்கு யோசனையே இல்லைங்களே என்னங்க அல்ல புரியறதுக்கு வேற ஒண்ணும் தேவையில்லை பகல்ல எத்தனை தடவை பேஷாப்புக்கு போறோம் நினைச்சா நினைச்சா பேசாம போயிடுறோம் ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை போறவங்க இருக்கிறாங்க ஆறு தடவை போறவங்க இருக்கிறாங்க ஏழு தடவை போறவங்க இருக்கிறாங்க எட்டு தடவை போறவங்க இருக்கிறாங்க அதை விட கூடுதலும் இருக்கு குறைஞ்சபட்சம் சாதாரண அஞ்சுல இருந்து ஏழு தடவை சாதாரணமா போறோம் பகல்ல இது அதாவது ஏறக்குறைய எட்டு பத்து மணி நேரத்துல ஆறு ஏழு தடவை போறோம் இதே ராத்திரியில போகும் படுத்துறோம் ராத்திரி பத்து மணிக்கு படுத்துறோம் காலையில அஞ்சு மணிக்கு தான் பீஷாப் போறோம் இடையில ஏன் பீஷாப்புக்கு வரல முழிப்பு வரலங்கிறதுனால இல்ல பீஷாப் வந்தா முழிப்பு வந்துடும் முழிப்பு வராதனால பீஷாப் வரலங்கிறது இல்ல பீஷாப் வராதனால முழிப்பு வரல அல்லாஹ் பீஷாப்ப கண்ட்ரோல் பண்ணிடுறான் அந்த கிட்னி இருக்கு கிட்னில லட்சக்கணக்கான துவாரங்கள்ல இருந்து அது அப்படியே ஒழுதுகிட்டே இருக்குது அதுதான் பீசாபா தேங்குது பையில பிளாடர்ல போய் தேங்குது அந்த பீஷாப் ஒழுகிறதே ராத்திரிக்கு யாராவது ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்கன்னா தெரியும் பார்த்து தான் விஞ்ஞானிகள் சொல்லி இருக்கிறாங்க அந்த கிட்னியிலிருந்து வரக்கூடிய பீஷாப் இரவில் குறைந்து விடுகிறது அளவு குறைஞ்சிருது அதனால போடுறது வர்றதில்லை நமக்கு தெரியுமா பீசா பகல் அதிகமா வரணும் ராத்திரில கம்மியா வரணும் நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம் இறஞ்சல் வந்துடும் அதனால பீசா கம்மியா வரணுங்கிறது நமக்கு தெரியாது அல்லாஹனுடைய ஆட்டோமேட்டிக் சக்தி வேலை செய்கிறது என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக் இல்ல எப்ப இவருக்கு இவர் பெரியவரா இருக்கலாம் இவருக்கு பீசாப் அன்கன்ட்ரோல் ஆகும் போது தெரியும் இந்த பீசாப்பை கண்ட்ரோல் பண்ணி ரபுல் ஆலமின் ஒருவன் இருக்கிறான் தெரியும் எனவே சகோதரர்களே உலகத்திலே ரப்பு இல்லை என்று சொன்னவன் எல்லாம் யாருமே உண்மை இல்லை ரப்பு இருப்பது வாஸ்தவம் என்று ஒத்துக்கொள்கிறார்கள் ஆனால் இந்த குள்ளியத்திலே இஸ்திலாஸ் இருக்கிறது ஒரு ரப்பா ரெண்டு ரப்பா மூணு ரப்பா ஏழு ரப்பா முன்னூத்தி அறுபதா நானூத்தி அறுபதா இதுதான் குள்ளியாத்த அடிப்படை ஒத்துக்கொண்டாலும் கூட அந்த குள்ளியாத்திலிருந்து பிரியிற அடிப்படை குள்ளியிலே வித்தியாசம் இருக்கிறது இது ஒரு இஹ்திலாஃப் குள்ளியாத்தில் உள்ள இஹ்திலாஃப் ஒன்று இரண்டாவது ஜுசியாத்தில் இஹ்திலாஃப் ஜுசியாத்தில் அவன குல்லியாத் எல்லாம் ஒண்ணு நம்ம ஒத்துக்கிட்டோம் அல்லாஹ் ஒண்ணு ஒத்துக்கிட்டோம் ரசூல் ஒன்று ஒத்துக்கிட்டோம் குரான் ஒன்று ஒத்துக்கிட்டோம் ஹதீஸ் ஒன்று ஒத்துக்கிட்டோம் எல்லாம் ஒத்துக்கிட்டோம் ஒத்துக்கொண்டதற்கு பிறகு சில ஜுசி மசலாக்களில் இதுக்கு ஒருவருடைய கண்ணோட்டம் இது இன்னொருவருடைய கண்ணோட்டம் இது நான் சுருக்கமா சொல்ல விரும்புற உதாரணமா செஹர் இருக்கா இல்லையா செஹர் இருக்கா இல்லையா செஹர் இருக்குதான் நம்ம எல்லாரும் சொல்லுவோம் காரணம் என்ன குலோதுபிரபின்னாஸ் ومن شر النفاثات في العقد சரி ஆனா குரான்ல பாருங்க சஹரு பி நாசி அவர்கள் மனிதர்களுடைய கண்களை கட்டி போட்டு விட்டார்கள் இது கண்களுக்கு போடுகிற திரையை தவிர உண்மையில் சேகரில்லை என்று இந்த ஆயத்தில் தெரியுது அவர்கள் வெறும் பயம் காட்டினார்கள் வெறும் படம் காட்டினார்கள் தர்ஹீப் என்றால் அருள் உண்டாக்குவது தர்ஹீப் என்றால் பயமுறுத்துவது வஸ்தருக பூகும் அவர்கள் பயமுறுத்தினார்களே தவிர உண்மை அல்ல வசஹரூபி அயுனின் நாசி தயவு செய்து இதுக்கு பிறகு இதனுடைய தப்சீர்கள் அவசியம் பார்க்கணும் நான் உங்களை போய் பார்க்கணும் சொல்றதுக்கு நான் அப்படி ஆள் இல்லை ஆனா கூட நான் பார்க்க வேண்டிய பார்க்கணும்னு நான் உணர்றதுனால சொல்றேன் எல்லாரும் பார்க்கணும் வசஹரூபி அயுனின் நாசி அவர்கள் தஸ்ரீர் செய்தார்கள் அப்படி காட்டினார்கள் சரி வயுகையிலு இலைஹி அன்னஹா தஸ்ஆ இதே மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கிஸ்ஸால அந்த கயிர்களையும் அந்த அசாக்களையும் போட்ட உடனே யுஹையலு இலைஹி மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அப்படி கற்பனை தோற்றம் தந்தது அன்னஹா அந்த கயிறும் அந்த அசாவும் தஸ்ஆ அது நெழுகிறது என்று அல்லாஹ்வே சொல்றான் யுஹையலு கற்பனை தோற்றம் உண்மை இல்லைங்கிறான் வரைபிள் சேகர் இருக்குதுன்னு சொல்றீங்க எனவேதான் மோட்டிசிலாக்கள் அந்த காலத்திலேயே இன்னும் இன்னைக்கு அந்த மோத்தசிலாக்குடைய வம்சாவளிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது மோத்தசிலாங்கிற பேர்ல இல்ல வேற பேர்ல இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க சொல்லாங்க சேகர் என்று ஒன்று கிடையாது பலா யுஸ்லிஹு சாஹிர் எந்த காலத்திலும் வெற்றி பெற்றது கிடையாது ஏன் வெற்றி பெற்றது கிடையாது அவருடைய சேகர் உண்மை அல்ல வேலை குரான்ல இருக்கு இப்ப சொல்லுங்க இது ஒரு இது நியாயமாப்படுதா இல்லையா சஹருபி ஆயு நினாசி வஸ்தர்ஹபூஹும் அமா யுஹையிலு இலைஹி அன்னஹா தசார் இந்த மாதிரி இன்னும் சில ஆயத்துகள் இருக்கு அதன் மூலமாக தெரியுது சேகர் என்பது ஒன்று கிடையாது வெறும் கற்பனை கண்கட்டி வித்தை சஹரூபி ஆயுனின் நாசி அவர்கள் கண்கட்டி வித்தை செய்தார்கள் ஒரு ஆள் இருந்தார் பங்களாதேஷில் சமீப காலத்தில் அவருடைய கண்கட்டி வித்தை என்னன்னு சொன்னா ஒரு பெரிய எருமை கொண்டு வந்து நிறுத்திடுவார் எருமை கொண்டு வந்து நிறுத்திட்டு அவர் எல்லாம் செய்து சொல்லுவார் பார்த்துக்கிட்டே இருந்தா எருமையுடைய பின் துவாரத்து வழியா உள்ள போய் முன் வாய் வழியா வெளியே வருவார் உண்மையாகவே செய்தது ஒரு கிதாபில் இருக்கு யாரு பேரு ஊரு இடம் எல்லாம் இருக்கு சமீப காலம் வரைக்கும் இருந்தார் அதே போல இன்னொருத்தர் இருந்தார் அவரு இப்போ அதாவது இப்போ ஹயாத்தா இருக்கிறார் அவர் இப்போ ஹயாத்தா இருக்கிறார் பங்களாதேஷ்ல தல்சமாத் விஷயத்துல பங்களாதேஷ் மாதிரி உலகத்துல வேற எந்த நாடும் கிடையாது அவ்வளவு பெரிய தல்சமாத் அதாவது கைதேர்ந்தவர்கள் அங்க இருக்கிறாங்க அப்போ அவர் இப்போ என்ன செய்தார் சொன்னா ஒரு தடவை ஒரு நிகழ்ச்சி எழுதியிருக்கிறாங்க அதாவது நான் சிங்கமாக சிங்கமாக முடியும்னு அவர் சொன்னார் அப்ப எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க நீங்க சிங்கமாயிருங்க எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க சிங்கமாயிருங்க அவர் சொன்னார் மாட்டேன் இல்ல சிங்கமாக முடியும் சிங்கமான எப்படி அவங்க உண்மையாவே சிங்கமாயிருவேன் சிங்கத்துக்கு என்னென்ன சக்தியோ அதெல்லாம் வந்துடும் சொன்னார் ஆளுங்கன்னு சொன்னாங்க பார்க்காம சொன்னாங்க எல்லாரும் நிர்பந்த நிர்பந்தப்படுத்தின பிறகு அவர் சொன்னாரு நான் சிங்கமாயிடுறேன் இப்ப இந்த தண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் நான் சிங்கமான பிறகு நீங்க இந்த தண்ணி கொண்டு வந்து என் மேல தெளிச்சிருங்க நான் மனுஷன் ஆயிடுவேன் சரின்னு சொன்னாங்க சிங்கமாயிட்டார் ஆனா நல்ல புத்திசாலித்தனமான ஒரு வேலை செஞ்சால் சிங்கமாக முன்னாலே தன் கழுத்தில் ஒரு சங்கிலி கட்டி அதை மரத்திலையும் கட்டி போட்டுக்கிட்டார் நல்ல மனுஷன் இது மட்டும் செய்யாம இருந்தா வேற ஆயிருக்கும் அதே மாதிரி சிங்கமாயிட்டார் இப்ப சிங்கமான முறைய சிங்க கரிச்சிச்சா எப்படி இருக்கு உண்மையான சிங்க கரிச்சிச்சா அது புது சிங்கம் நம்ம இதுல ஜூல இருக்கிறதெல்லாம் அது செத்து மூணு வருஷம் ஆன சிங்கம் சும்மா சமயத்தை கண்ணு மட்டும் முழிச்சு பார்க்கும் அவ்வளவுதான் யாரும் பக்கத்துல போக தயார் இல்ல தண்ணி இருக்குது போய் தெளிங்கடா யார் போறது பக்கத்துல யாருமே போகல ஏழு நாள் அப்படியே இருந்தார் சிங்கமாவே யார் தீனி கூட போட தயார் இல்லை இதுக்கு பிறகு நல்ல வேலை அதுல ஒரு உச்சியாளி யோசனை வந்து இவருடைய உற்சாக போய் கூட்டிட்டு வரலாம் நிஜமாகவே நடந்தது இந்த சிங்கமானவர் இப்போ ஹயாத்தா இருக்கிறான்னு ஒரு ஆறு மாசத்துக்கு முந்தி இருக்கிறான்னு அந்த கிதாபில் எழுதியிருக்கு இப்ப தெரியாது அப்புறம் போய் உஸ்தாத் கூட்டு வந்தாங்க உஸ்தாத் பார்த்தாரு இப்படி ஆயிட்டாரான்னு சொல்லி பிறகு அவர் தண்ணி தெளிச்சாரு அவர் ஆயிட்டாரு அப்படி இப்படி மாற முடியுமானா அவர் மாற முடியும்னு சொல்றாரு இப்படி சொல்றவங்களும் இருக்கிறாங்க சரிங்க இல்ல சேர் உண்மை என்று சொல்றவங்களும் இருக்கிறாங்க சேர் இல்லைங்கிறது மேல சொன்ன ஆயத்தில் எல்லாம் இருக்கு இந்த ஆயத்தில் அடுத்து அதே ஆயத்து பாருங்க சஹரூபி ஆயுனின் நாசி வஸ்தர்ஹபூஹும் எந்த சுரத்தில் இருக்குங்க சொல்லுங்க எந்த சூரத்தின் கேட்கும் சூரத்தோட பேர் யாருக்கா யாமன் சூரத்தில் ஆராஃப்ல வஸ்தரஹபூஹும் என்று சொன்ன பிறகு இதே ஆயத்துல தொட்டே இருக்கு வஜாவு பி செஹரின் அவீம் அவர்கள் மிகப்பெரிய செஹரை கொண்டு வந்தார்கள் இங்க சொல்ல அல்ல சேகர் இருக்கு யார் சேகர் இருக்குதுன்னு சொல்றாங்களோ ஜாவு பி சேகரின் அவீம் ஆதாரமா சொல்றாங்க யார் சேகர் இல்லைன்னு சொல்றாங்களோ சஹருபி ஆயுனா சிவஸ்தரஹபூஹும் சொல்றாங்க ரெண்டு ஒரே ஆயத்துல தான் ஒரே ஆயத்துல ரெண்டு பேர் ரெண்டு அர்த்தம் சொல்றாங்க இப்ப அது சரின்னு யார் முடிவு பண்றது அதனால இஃப்திலாஃப் இருக்குமா இருக்காதான்னு ஹதீஸ் எல்லாம் விடுங்க இஃப்திலாஃப் இருக்கிறது அப்புறம் அது ஹதீஸ்ல இருக்கிற நிறைய ஹதீஸ பார்த்து இஃப்திலாஃப் ஒரே ஆயத்துல ரெண்டு பேர் ரெண்டு கருத்து எடுக்கிறாங்க இப்ப இஃப்தி சேர் இருக்குதுன்னு சொல்றவங்களுக்கு மிகப்பெரிய ஆதாரம் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு செய்யப்பட்ட சேர் முடிச்சுகளிலே ஊதுகிற ஊதுகிற பெண்கள் சேர் செய்தார்கள் இப்படி நல்லா இருக்கு சரி இப்ப சேர் இருக்கா இல்லையான்னு இன்னைக்கு வரைக்கும் இல்லைன்னு சொல்றவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க இருக்குன்னு சொல்றவங்களும் இருக்குதான் செய்யறாங்க சேறு செய்யப்பட்டவங்களும் உலகத்தில் இருக்கிறாங்க சேறு செய்யப்பட்டு உண்மையில சேர் இல்ல மனோவியாதி ரொம்ப பேருக்கு சேருங்கிறது மனோவியாதி ஆயிரும் மென்டல் கேஸ் எல்லாம் சேகர் ஆயிருது அது சில மென்டல் கேஸுக்கு எப்ப நல்லாகும் அவங்க நம்புவாங்களோ அப்ப நல்லாயிரும் நல்லாகுங்கிற நம்பிக்கைக்கு சில இடத்துல போய் ஒரு நாற்பது நாளைக்கு இருந்தா நல்லாகுங்கிற நம்பிக்கை வந்து நல்லாயி வந்துருவாங்க எப்படி நான் சொல்றேன்னு சொன்னா எத்தனையோ சேர் கேஸ் டாக்டர் போய் நல்லாயி வந்திருக்கு சேரகேஸ் டாக்டர் எப்படி நல்லாச்சு அதனால இந்த உண்மை புரிஞ்சுக்கிறது சேகர்னு சொன்னதெல்லாம் சேகர் இல்லை இதே மாதிரி சைத்தான் பிடிக்குமா பிடிக்காதா இது ஒரு நீண்ட ஆராய்ச்சி நாளையில வெட்டி சாப்பிடுகிறவர்கள் சைத்தான் யாருக்கு பிடித்ததோ அவர்கள் எழுபது போல் எழுவார்கள் அப்படின்னா அப்ப உண்மையிலே சைத்தான் பிடிக்கும் எல்லாம் சொல்றானா இல்ல சைத்தான் பிடிச்சவங்க உலகத்துல ஆடுறத நீங்க பாக்குறீங்களா அது மாதிரின்னு ஒப்புக்கு சொன்னானா ரெண்டு வச்சுக்கலாம் யார் சைத்தான் பிடிக்காதுன்னு சொல்றாங்களோ இங்க உலகத்துல அப்படி பாக்குறீங்கல்ல சைத்தான் பிடிச்சவன் ஆடுறது பாக்குறீங்கல்ல பேய் பிடிச்ச மாதிரி ஆடுறாங்கல்ல அது மாதிரி விளங்குறதுக்கு சொன்னது உண்மையில சைத்தான் பிடிக்கும் இப்ப ரெண்டு ஆதாரங்களும் இருக்கத்தான் செய்து சகோதரர்களே ஆகையினால இது பேசி முடிகிற விஷயம் அல்ல இஃப்திலாஃப் இருந்து கொண்டுதான் இருக்கும் இஃப்திலாஃபை உங்களாலே முடிக்க முடியுமானால் யார் இஃப்திலாப் கூடாது என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு இஃப்திலாஃபை முடிக்க முடியுமானால் அல ரஸ் வல்லை உங்களை நாங்கள் வரவேற்று உங்களை எங்களுடைய அமீர்களாக ஏற்றுக்கொள்கிறோம் உங்களை தலைவர்களாக ஏற்றுக்கொள்கிறோம் எங்களை நடத்திச் செல்லுங்கள் நாலு மதுகபை ஒரு மதுகபாக்கி காட்டுங்கள் நாங்கள் உங்கள் வழிக்கு வருகிறோம் இல்லை நாலு நானூறு ஆகுமானால் நீங்கள் எங்கள் வழிக்கு வந்து விடுங்கள் இவ்வளவுதான் விவாதம் வேற ஒரு விவாதம் தேவையில்லை இன்னைக்கு வரைக்கும் நீங்க நாளை நாளை அதிகமாக்கி இருக்கிறீங்களா குறைச்சிருக்கிறீங்களா ஊருக்கூறு சண்டை என்னைக்காவது இந்த இந்த இந்த நபர்கள் தோன்றுவதற்கு முன்னால் ஷாபி மதேபி சண்டை ஷாபி அனவி சண்டையை போட்டுக்கிட்டோம் அதர் சொன்னாரு நம்ம ஷாதிலே பின்னால கை கட்டுன்னு சொல்லி அந்த இங்கிலீஷ்காரன் காலத்திலே ஆமீன் பில் ஜஹர் ஆமீன் பிஸ்ஸருடைய பெரிய தகராறு பள்ளிவாசல்ல ஒரு தகராறு நடந்து ஐயம்பேட்டை பகுதியில் கடைசியில் அது கோர்ட்டுக்கு போய் அந்த ஜட்ஜி ரொம்ப புத்திசாலி இங்கிலீஷ்காரன் தான் ஆனா விசாரிச்சு தான் போறான் இங்கிலீஷ்காரன் அவனுக்கு நல்ல டிக்ஷனியம் இருந்துச்சு அதனால விசாரிச்சுதான் இப்ப நம்ம தலாக்கு கேஸ் எல்லாம் நம்ம ஜட்ஜிட்டு கொண்டு போறாங்க யார்கிட்ட ஹிந்துக்கள்கிட்ட அவனுக்கு தலாக்குன்னு என்னென்ன விளங்காது ஈமான் இல்லாம தலாக்குண்டா என்னென்று விளங்கிட்டு அவனுக்கு என்ன வேண்டாலும் கொடுக்கலாம் சகோதரர்களை விளங்கவே முடியாது தலாக்கும் நிக்காவும் ஈமானுடைய புனியாதுல வர்றது மீசாக்கை கலீஸ் என்று அல்லாஹ் சொல்றான் உறுதியான மீசாக்கு என்ன நிக்காக எல்லாம் சொல்றான் அது என்ன உறுதியான மீசாக்கு என்ன ஒரு விவாகரத்து கொடுத்தா முடிஞ்சு போச்சு மூணு தலா கொடுத்தா என்ன முடிஞ்சு போச்சு பிறகு மீசாக்கு கலீஸ் எல்லாம் எப்படி சொல்றான் நடைமுறையை பாருங்க கல்யாணம் பண்ண பிறகு இவர் படுற பாட்டை பாருங்க எனக்கு விட்டுட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் பேசாம போய் பம்பாயில போய் இருந்தா தீர்ந்து போச்சு என்ன பள்ளிவாசல கிடைக்காது இவ்வளவு பாடுபட வேண்டிய அவசியம் என்னங்க மத்தவுக்கு போகும்போது காலையில பதிலே சொல்லி விடுறான் சும்மா அங்க எத்தா உட்காந்து பேசிட்டு இருக்காது காலகாலத்துல வந்து மார்க்கெட் வாங்கி கொடுங்க இந்த பேச்சு வாங்கணுமா நமக்கு தேவையா ஏன் வாங்கிக்கிட்டு இன்னும் இருக்கிறோம் ஒரு அஜத்து பேசுறாரு நாங்க விடிய விடிய தூங்குறது இல்லைங்க இப்ப சமீபத்தில் ஒரு ஜெல்சாரு நீங்க இருந்தீங்களா அப்துல் கார்மன் சார் இருந்தார் யாருன்னு அப்புறம் கேட்டுங்க அவர் சொல்றாரு ரெண்டு மணிக்கு திடீர்னு மணிக்கு போறது எந்திரிச்சு நின்றுறேன் பார்த்தா மணி ரெண்டு தான் சரின்னு படுத்துறேன் பஜ்ர் வந்துருச்சா என்னமோ ரெண்டரைக்கு முடிக்கிறேன் பஜ்ர் வந்துருச்சா நெந்திரிச்சு நிக்கிறேன் அப்புறம் படுத்துறேன் மூணுக்கு முடிக்கிறேன் மூணு காலுக்கு முடிக்கிறேன் மூன்றைக்கு முழிக்கிறேன் நான் அப்படி வந்து பஜ்ர் தொழு வைக்கிறேங்க ஏன்னா பஜ்ர் தொழு வைக்கலன்னா ஊரு பூரா நாள் போயிருமே அஜர் தென்னாச்சும் தெரியல இன்னொன்னு நம்ம அஜர் சொன்னாரு சுல்தான் அஜர் தெரியும் உங்களுக்கு பாரு என்ன ஒரு இதுல இருக்காரு கோட்டப்பட்டின கோட்டை கோட்டை குப்பத்துல சொன்னார் ஒரு பேசுவான் வைக்க வரலையா அது ஒரு எட்டு மணிக்கு அப்பதான் அந்த பொறுப்பாளர்கள் பள்ளி நிர்வாகிகள் வந்து அங்க தென்னையில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க அங்க அங்க சொல்றது வீசாலி வீசாலி வீசிக்கிட்டு அது பேர் வீசாலி என்ற ஊர்ல வீசாலி வீசிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்களாம் இவர் அஜர்த்து அந்த பக்கமா போனாரு அப்பதான் அவர் காதல நிர்வாகி காதல வந்து பதிவு தொழில் வைக்கிறார்கள் ஏன் அசரத்து கேட்டுங்க அதை எந்த ஊருன்னு புரிஞ்சுங்க ஏன் அசரத்து ஏன் பதிலுக்கு வரலையாமே இல்ல அது யாரு வந்து குளிக்க வேண்டியதா ஏன் தொழுதிருப்பை குளிச்சு ஆகாதா இவர்களே தொழுகை குளிக்காம தொழுகலாம் உம்மத்துடைய இந்த நிலையில நாம வாழ்றோம்னு சொன்னால் இது எல்லாம் நம்முடைய சூழ்நிலை காரணம் நான் சொல்ல வந்தேன் அது ஒரு புள்ளி இஃப்திலாஃப் அல்ல இருக்கிறாங்கிறதுல யாருக்கு அபிப்பிராய பேதம் இல்லை ஆனாலும் ஒன்னு சொல்லவங்க இருக்கிறாங்க ரெண்டு சொல்றவங்க மூணு அது ஒரு இஃப்திலாஃப் அந்த இஃப்திலாஃப் பார்க்கத்தில் அறவே கூடாது அந்த இkhtilaf செய்து அவர் காஃபிர் ஆயிருவார் முஷ்ரிக் ஆயிருவார் யஹூதி ஆயிருவார் நஸ்ரானி ஆயிருவார் அவன் முஸ்லிமே இல்லை ஒரு இkhtilaf அது ரெண்டாவது இkhtilaf ஜுசியாத்துல ஷஹர் இருக்கா இல்லையா இது இkhtilaf ஷைத்தான் பிடிக்குமா இல்லையா இதுல இkhtilaf இந்த இது மாதிரியான இkhtilaf இருக்கு இந்த ஜுசி இkhtilaf இந்த ஜுசி இkhtilafல சேர்ந்ததுதான் ரத்தம் வந்தால் ஒது முடியுமா முடியாதா நம்ம வேகம்பூர் பள்ளி பெரியமாம் நம்ம என்ன நம்ம என்ன இது திண்டுக்கல் நகர காசி வருங்கால காசி இப்போ காசி ஆனா செயல்பாடு இல்லாத காசி அதாவது இன்னும் கொஞ்சம் டைம் இருக்காதனால அவருக்கு விட்டு வச்சிருக்க அடுத்த நாயிப் காசி ஒரிஜினல் காசி இருக்கிறாங்க அவங்க இருக்க வரைக்கும் அல்லாஹால அவங்க காசி வச்சிருக்கிறாங்க அதனால காசி இருக்கும்போது இன்னொரு காசி அடுத்து வர்றதுக்காக அவருக்கு ஸ்டெப் உண்டாக்கி வச்சிருக்கு அவ்வளவுதான் அவர் ஒரு கேள்வி கேட்டார் அந்த கேள்வி இப்ப நேரம் இருந்தா சொல்லுவேன் இல்லாட்ட பின்னால சந்தர்ப்பப்பட்டா சொல்லுவேன் அவர் ஒரு கேள்வி கேட்டார் ஒருத்தர் வந்து கேட்டாராம் ரெண்டு பேர் போறாங்க தொழுகிறதுக்கு ஜமாத்து நடக்க போகுது போகும்போது திடீர்னு கொப்பளம் உடஞ்சிருச்சு அல்ல ஏதோ கத்தி பட்டுருச்சு ஏன்னா போகும்போது ஒரு கீறிடுச்சு ரத்தம் வந்துருச்சு ரத்தம் வந்த உடனே ஒருத்தர் சொல்றாரு எனக்கு உது முடிஞ்சு போச்சு அவர் ஹனஃபி ரத்தம் வந்தா உது முடிஞ்சு ஷாஃபில உது முடியாது ரத்தம் வந்தா உது முடியாது ரத்தம் வந்துருச்சு ஆகையினால எனக்கு ஒது முடிஞ்சு போச்சு நான் போய் ஒது செய்துட்டு வர்றேன்னு போறார் ஒருத்தர் ஹனஃபி போயிட்டார் ஷாஃபி எனக்கு ஒது முடியல ஆனா ஹஷாமி மத ஒது முடியாது அவர் நேரா வந்து அப்பதான் காமத்து முடியுது தக்பி தாரிமாவோட சேர்ந்து இமாமோட தொழுதுட்டார் இப்ப கேட்கிறாரு என்ன நீங்க பெரிய ஜுலும் செய்றீங்கள மதுகங்கிற பேர்ல ஒருத்தருக்கு ஜமாத்தி கிடைக்காம போச்சு தொழுகை கிடைக்காம போச்சு ரத்தம் அவருக்கு ஒது ரெண்டு பேத்துக்கு ரத்தம் தான் வந்துச்சு மசாலா ஒண்ணுதான் நடந்தது ஒண்ணுதான் நடந்ததுக்கு நீங்க சொன்ன மசாலாவின் காரணமாக ஒருவருக்கு தொழுகையே கிடைக்கல ஜமாத்த கிடைக்கல தனியா தொழுக வேண்டியதா போச்சு இன்னொருத்தருக்கு முழுசா ஜமா தக்பீர் தாரிமா அந்த கடைசி வரைக்கும் கிடைச்சிருச்சு அத்தக்பீரத்தில் உலகையும் துனியாவமா ஃபீஹா அவர் முதல் தக்பீர் இருந்து சலாமோட தொழுதுட்டார் இமாம் கூட தொழுதுட்டார் 27 மடங்கு சவாபுங்கிறதுக்கு ஆக குறைஞ்சபட்சம் அவல்லாஹு யுதாயிஃபு லிமன் ஏஷா எவ்வளவு சவாபு அவருக்கு கிடைச்ச தெரியாது இப்படி ஒன்று புரிஞ்சிச்சுன்னு சொல்லி அந்த ஆள பாவம் ஜமாத்துடைய தொழுகி விட்டு நீங்க மஹரூமாக்கிட்டாங்களே என்ன மார்க்கம் ஒன்னா இப்படி மார்க்கம் ரெண்டு பேர்த்த குட்டிச்சுவராக்குதான் அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்டாரு அப்படின்னு இமாம் சாப் கேட்டாரு எங்கிட்ட எல்லாத்தையும் கேட்டாங்க இதெல்லாம் அதையும் நேரடியா என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார் என்னுடைய நண்பர் இப்படி கேட்கிறார் அப்ப நான் அவருக்கு பதில் சொல்லல என பதில் சொல்ல அவகாசம் இருக்கல அதனால பெண்ணால பாக்கலாங்கன்னு ஏதோ பதில் சொல்லி விட்டுட்டேன் இது ஒரு இஃப்திலாஃப் இதே மாதிரி எல்லா மசாலாலையும் இஃப்திலாஃப் இருக்கு பெண்ணை தொட்டால் ஒது முடியுமா சரி தொட்டால் ஒது முடியும் இல்ல பட்டால் ஒது முடியும் பெண்ணை தொட்டா பாங்க சொல்ல போறாங்க பொது சம்பந்தமா குரான்ல காமிக்க முடியாது ஹதீஸ்ல பார்க்கணும் ஹதீஸ்ல பார்க்கும்போது முதல்ல புகாரி எடுத்துக்குவோம் மத்த கிதாப் அப்புறம் எடுப்போம் புகாரியில இமாம் புகாரி இது புகாரி முதல் பாகம் இதுல தொண்ணூத்தி ஒன்னாவது தொண்ணூத்தி ஓராவது பக்கத்துல ஏன்னா இது புகாரியில இருக்குதுங்கிறத காட்டுறதுக்காக படிக்கிறேன் இல்லாட்டா கிதாப் இங்க கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை பாபு மல்லம் இரல் ஒதுவ இல்லாமல் மஹரஜை மஹரஜ் வாரம் பிந்துவாரத்தில் வந்தால் தான் ஒது முடியும் என்று கருதுகிறவர்கள் அது குபல் ஒதுபுர் பிகௌரில்லாஹி தாலா ஜா அஹதும் மின் மினல் ஹாயிதி அவுலாமஸ்து அந்த ஆயத்தை வச்சு இஸ்திலால் செய்திருக்காரு முகா முன் துவாரம் பின் துவாரத்திலிருந்து ஏதாவது வந்தால் தான் உது முடியும் அத்தா சொல்லுகிறார்கள் ஃபீமை யஹ்ருஜு மின் துபுரிஹி தூத் அவு மின் ஜக்கரிஹி நஹவுல் குமுலத்தி யுழைதுல் உது அத்தாவுடைய அபிப்பிராயத்திலே முன்துவாரம் பிந்துவாரத்திலிருந்து வழக்கத்துக்கு மாறான ஏதாவது ஒரு காற்றோ ஒரு ஒரு புழுவோ ஏதாவது வந்தால் அப்பொழுதும் உது செய்ய வேண்டும் ஜாபிரும் அப்துல்லா சொல்லுகிறார்கள் இதா ஆத சலா தொழுகை திருப்ப வேண்டும் வலம் உது திருப்ப வேண்டாம் தொழுகை திருப்பணும் உது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அபூ சொல்லுகிறார்கள் லா உது இல்லா மின் ஹதஸின் ஏற்பட்டால் தான் உது செய்யணும் வயுதுகரன் ஜாபிரின் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி கான ஃபி தமு ரத்தம் வெளியேறி அவரை பலகீனமாக்கி விட்டது அவ்வளவு ரத்தம் வெளியேறி விட்டது ஃபரகா வசஜத ஃபமலாஃபி ஸலாத்தி ரத்தம் வெளியேறி கொண்டிருக்கிறது ஆனால் அவர் தான் தொழுது கொண்டே இருந்தார் ஃபமலாஃபி ஸலாத்திஹி وقال الحسن ما زال المسلمون يصلون في جراحاتهم في جراحاتهم அவருடைய காயங்களுடன் தொழுது கொண்டுதான் இருந்தார்கள் இதெல்லாம் இமாம் புகாரி சொல்லிட்டாங்க இப்போ இவங்க இமாம் புகாரியுடைய கருத்து இதுல இருந்து என்ன தெரியுது முன் துவாரம் பின் துவாரத்திலிருந்து வெளியாகிற பொருள்களின் காரணமாகத்தான் ஒது முறியும் உடலின் வேறு எந்த பாகத்தில் இருந்து எந்த பொருள் வெளியேறினாலும் ஒது முடியாது என்பது இமாம் புகாரியுடைய அபிப்பிராயம் தெரியும் சரி ஹதீஸ் இதோட மட்டும் இருந்திருந்தா பின்னால ஹதீஸ் கொண்டு வந்திருக்கிறது பூரா என்னன்னு சொன்னா லா என் சரி அத்தா எஸ்மா சவுத்தன் ஒரு ஹதீஸ் அடுத்த ஹதீஸ் அமர்த்து மதி வெளியானால் قال علي كنت رجل مذا فاستحييت انا اسال رسول الله صلى الله عليه وسلم فامرت المقداد الاسود فسالوه فقال فيه الوضوء மதி வந்தால் முந்து வாரத்தில் இருந்தால் அப்போ பின்னால இருக்கிற கொண்டு வந்திருக்கிற அவ்வளவு ஹதீஸ்லயும் முந்து வாரம் பிந்து வாரத்திலிருந்து காற்றோ அல்லது சப்தம் உள்ள காற்றோ சப்தம் இல்லாத காற்றோ மதியோ வதியோ இதுவெல்லாம் வந்தால் தான் ஒது முடியும் என்று உள்ள மதீஸ் மட்டும் கொண்டு வந்து முந்து வாரம் பிந்து வாரம் தான் ஒது முறிவதற்கு காரணம் அதிலிருந்து வெளியேறுகிற பொருள் தான் ஒது முறிய காரணம் செய்தார் சரி இதோட ஹதீஸ் எல்லா கிதாபிலும் இதே மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனா பாருங்க அபுதாவதுல திருமதியில ரிவாயத்தில் இருக்கு மூக்கு உடை வந்தது அப்படி மூக்கு உடைந்து உடைந்து விடுகிற பொழுது இன்சரஃப அவர்கள் போய் ஒது செய்து கொண்டு வருவார்கள் திருமதி இந்த ரிவாயத் மொத்தாவில் அவுஜில் மசாலிக் உடனே இருக்கிற மொத்தாவில ஒன்னாவது ஜில்தில இருநூத்தி ஐம்பத்தாவது பக்கத்தில் இருக்கு அதே போல சாயிதுல் முசையப் ரதி அல்லாஹு அவர்கள் சம்பந்தமாக மொத்தாவில இருக்கிறது ராயிஃப வஹுவ தொழுகும் போது சில்லிமு குடைந்தது அத்தா ஹஜரத் உம்மி சலமத்தை பக்கத்தில் இருந்த உம்மி சலமாவுடைய வீட்டுக்கு வந்தார்கள் ரூமுக்கு வந்தார்கள் ஒது செய்ய தண்ணி கொண்டு வரப்பட்டது ஒது செய்தார்கள் இதெல்லாம் வந்திருக்கு அபு ஐசா திருமதி சொல்லுகிறார்கள் கதிரா கைரு அகலில் நபி இன்னும் அதிகமான தாபியன்களும் அல் ஒது அமினல் கைவர் ராஃபி வாந்தி வந்தாலும் சில்லிமு குடைந்தாலும் ஒது செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் وهو அபு ابو سفيان الثوري وابن முபாரக் واحمد واسحاق ابو حنيفه உடைய பேர் சொல்லல அபு அதுல சேர்ந்தவங்க தான் வாந்தி வந்தாலோ சில்லிமு குடைஞ்சாலோ அல்லது உடல்ல இருந்து எந்த பாகத்தில் இருந்து ரத்தம் வந்தாலோ நஜீஸ் வந்தாலோ ஒது முறியும் وقال بعض أهل العلم ليس في القي والرواف وضوء وهو قول مالك والشافعي رحمه الله திருமதியில ஒன்னாவது ஜெல்தல் நூத்தி நாற்பத்தஞ்சாவது பக்கத்துல இருக்கு இப்போ ஒது செய்யணும்னு ஒரு ரிவாயத்து இருக்கு ஒது செய்யக்கூடாதுன்னு ஒரு ரிவாயத்து இருக்கு இப்படி ரெண்டு ரிவாயத்து இருக்கும்போது ஜுசியாத்துல இஃப்திலாஃப் வர்றதுங்கிறது ரெண்டாவது வகை இது இந்த- இந்த இஃப்திலாஃப் எல்லாம் ஜுசியாத்துல வந்திருக்கு இப்ப இந்த இஃப்திலாஃப் வச்சுக்கிட்டு முடிவுக்கு வாங்க இதுதான் முடிவு என்று உலகத்தை நீங்கள் ஒப்புக்கொள்ள செய்து விடுங்கள் உங்களுடைய ஆதாரத்தால் உங்களுக்குள்ளேயே ஆட்டலாம் ஆட்ட வேணாம் உங்க மதுகபே ஆடிக்கிட்டு இருக்குது விரல் ஆடுதோ இல்லையோ உங்களுடைய மதுகப ஆடுது உங்களுடைய புஸ்தகங்கள் ஆடுது உங்களுடைய கொள்கைகள் ஆட்டம் கொண்டு கொண்டிருக்கிறது வெறும் விரல்கள் அல்ல கொள்கைகள் ஆட்டம் கொண்டு கொண்டிருக்கிறது நீங்களே பிரிஞ்சு பிரிஞ்சு போய்கிட்டு இருக்கிறீங்க முதல்ல ஒரு பேர் வச்சீங்க அப்புறம் ஜம்மியத்தாக குரான் வல் ஹதீஸ்னு பேர் வச்சீங்க தெரியுங்களா அந்த சங்கதி வல் ஹதீஸ் அந்த இதுல இருக்கு காலண்டர் காலங்க ஜம்மியத் குரான் வல் ஹதீஸ்ங்களா வல் ஹதீஸ்ங்களா ஹேயா ஹேங்களா எல்லாருக்கும் நல்லா தெரியுமே ஹதீஸ் எல்லாருக்கும் தெரியும் உலகத்தில் அது தெரியாத ஆளே இருக்க முடியாது இது மட்டும் இல்ல சோதரர்கள் ஏராளமான இது சொல்ல வந்த இதை ஒன்னாக்கவே முடியாது இது மாதிரி நூற்றுக்கணக்கான இது மாதிரி நூற்றுக்கணக்கான மசாலா இருங்க மசை செய்யறது எதுக்கு மசை செய்யணும் மசை செய்யும் போது எதுக்கு மசை செய்யணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லுவோம் நாலு ஒரு பங்குன்னு சொல்லுவோம் ஹனஃபி மதேவில ஷாபி மதேவில பாபு ஷாரா சில முடிகள்னு சொல்லுவாங்க ஆக இப்படி எல்லாம் இருக்கு இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ராயத்து நபி ஸல்லல்லாஹு அலிசலம் புகாரிங்கிறது புகாரியில என்ன பாபுங்க பாபுல் மசால் அல் ஹுஃபைன்ல ராயத்து நபி சல்லா அலிஸ்லம் எம் சஹோ அலா ஹி ரசூலுல்லா தங்களுடைய தலப்பாக்கி மசை செய்தார்கள் தலைக்கு வந்தது வெறும் தலப்பாகைக்கு மசை செய்தார்கள் மசை செய்தாங்க எப்படி ஹுஃபுல மசை செய்யும் போது கால் மேல கையும் படாது தண்ணியும் படாதோ அதே போல தலப்பால மசை செய்யும் போது தலப்பா மேலதான் கைபடும் தண்ணி படும் தலை மேல தண்ணியே படுறதில்லை இது ரிவாயத்தில் இருக்கு இப்ப தலப்பால மசை செய்துக்கலாமா இதுக்கு அபிப்பிராய பேதம் வரத்தானே செய்யும் அபிப்பிராய பேதம் வரக்கூடாதுன்னு சொல்றவங்க அதாவது எதனால அபிப்பிராய வேதங்கிறது பேதம் வருதுங்கிற புரியாதே அடிப்படையே தெரியாத காரணத்தினால வரக்கூடாதுன்னு சொல்றாங்க என்னங்க ஹைகோர்ட்ல ஒரு தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு சட்டம் ஒண்ணுதான் முன்னூத்தி ஒண்ணுதான் இந்த முன்னூத்தி ஐம்பத்தாறுல முன்னூத்தி இல்லையா எதை கலைக்கலாம் எதை கலைக்க கூடாது ஹுசைனியா கேசட் சென்டர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் Rasool book center Rasool book center Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு தொலைபேசி ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து இஸ்லாமிய பெருமக்களே உங்கள் இல்லங்கள் தோறும் இஸ்லாமிய நறுமணம் தமிழ வேண்டுமா திருக்குரான் ஹதீஸ் இஸ்லாமிய பெரியோர்களின் சொற்பொழிவுகள் ஷஹீத் அல்காஜ் பழனி பாபா அவர்களின் வீரமிகுந்த சொற்பொழிவுகள் இஸ்லாமிய சரித்திரங்கள் மற்றும் இஸ்லாமிய அரபி உருது தமிழ் பாடல்களும் இசிமுரசு ஆஜி நாகூர் எம் அனிபாபி புதிய படைய பாடல்கள் பதிவு செய்து கொள்ளவும் பதிவு செய்யப்பட்ட தரமான கேசட்டுகள் வாங்கவும் நீங்கள் வருகை தர வேண்டிய இடம் Rasool book center Rasool book center கலைக்கக்கூடாது கரு கலைக்கிறத பத்தி பேசல ஆட்சி கலைப்பு கரு கலைக்கவே கூடாது ஆட்சி கலைப்பு கூடுமா கூடாதான இங்க கூடுங்கிறார் அவரே கூட ஒரே ஆள் கூடும் இங்க இங்க இங்க ஓட்டெடுப்புல கலந்துக்குவாரு அங்க போச்சுன்னா நான் கூடாதுன்னு சொல்றாரு ஒரே ஆள் ரெண்டு நிலை இரட்டை நிலை இரட்டை நிலைம்பாங்க இரட்டை நிலையில இருபத்தி ஆறு நிலை இருக்கு அவங்களுக்கு இதுல எல்லாம் இஃப்திலாப் வருதே காரணம் என்ன அரசியல் கான்ஸ்டிடியூஷன் ஒண்ணுதான் அரசியல் சாசனம் ஒண்ணுதான் ஆனால் அபிப்பிராயம் வேதப்படாமல் இருக்க முடியாது ஏனென்றால் வார்த்தைகளை பார்க்கிற அணுகுகிற யூகிக்கிற அதை விளங்குகிற கண்ணோட்டங்கள் வித்தியாசப்படுகிற காரணத்தினாலே இனி ஏன் வித்தியாசப்பட்டுச்சு நம்முடைய இமாம்களுக்கு சாதாரண நேரம் தான் சொல்றேன் உங்களுக்கு தெரியும் இதனால இது ஒரு இஃப்திலாப் ரெண்டு இஃப்திலாப் ஆச்சுங்களா ஒன்னு குல்லியாத்திலே இஃப்திலாப் இன்னொன்னு ஜுசியாத்திலே இஃப்திலாப் குல்லியாத்திலே இஃப்திலாப் இருந்தால் அவர்கள் முமின்களே இல்லை ஜுசியாத்திலே இஃப்திலாப் இருந்தால் அது இருக்க வேண்டியதுதான் தவிர்க்க முடியாது எவ்வளவு சுருக்கமோ சுருக்கமோ நம்ம நாளில் சுருக்கி வச்சிருக்கிறோம் மூணாவது ஒரு இஃப்திலாப் இருக்குது அசாசி அடிப்படை காயிதாக்களில் இஃப்திலாப் அடிப்படை காயிதாக்களில் குல்லியாத் ஒன்னு ஆனா அடிப்படை காயிதாவில் இkhtiலாஃப் உதாரணமாக முஅத்தஸிலாக்கள் இருக்காங்க சொர்க்கத்தில் அல்லாஹ் பார்க்க முடியுமா முடியாதா முடியாது ஒரு திருடினால் அவன் த- மூமினாக இருப்பானா இல்லையா காபிராகி விடுவான் ஏனென்றால் ஹதீஸ் காமிச்சாங்க பல் மா மா லா யஸ்ரிகு சாரிகுன் வஹுவ மூ அஹ்? لا يسرق السارق حين يسرق وهو مؤمن ولا يزني الزاني حين يزني وهو مؤمن ولا يقتل قاتل حين يقتل وهو مؤمن கத்தல் செய்யும் போது ஈமான் இருக்கிறது இல்ல என்ன ஈமான் போயிருச்சு காபிர் ஆயிட்டான் சரி அது ஒரு மதுகபு இது ஹவாரிஜி இருக்கிறாங்க ஈமான் போயிருச்சான் காபிர் வரலையாம் குஃபர் வரலையாம் பை பை இருக்கலாம் தௌபா செய்யா ஈமான் தௌபா இது ஒரு கொள்கை இது அசாச கவாயிதில் இஃப்திராப் செய்யக்கூடியவர்கள் இந்த அடிப்படை காய்தாக்களில் இஃப்திராப் செய்யக்கூடிய கூட்டத்தை தான் தஸ்தலிஃபு உம்மதி சபா இஸ்ரேனிவ சபையின பிற்கத்தன் சொல்ல சொன்னாங்களே எழுபத்தி ரெண்டு கூட்டம்ங்கிறது இந்த இஃப்திலாஃபுக்குள்ள கூட்டம் தான் எழுபத்தி ரெண்டு கூட்டம் அந்த கூட்டத்துக்கு எல்லாம் எழுபத்தி ரெண்டுன்னு பேர் இல்ல எல்லாம் எழுபத்தி ரெண்டு பேர் இல்ல இதெல்லாம் ஜுசியாத்துல இஃப்திலாஃப் உள்ளது அது குல்லியாத்திலேயே இஃப்திலாஃப் இருந்தால் அவன் காதிர அவன் முஷரிக் அது வேற அது மூமின்லேயே சேரல ஜுசியாத்துல இஃப்திலாஃப் பக்கா மூமின் அது இஃப்திலாவிலே சேரல அது ஜுசியாத் எந்த இஃப்திலாப் கூடாது என்று சரியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால் அடிப்படை சட்டங்களில் மோத்திசிலா போல ஹவாரிஸ் போல அது போல காதியானி போல இது போல உலகத்தில் முருஜியா போல ஏராளமான கூட்டங்கள் இருந்தார்களே இந்த கூட்டங்களை தான் எழுபத்தி ரெண்டு கூட்டம் என்று சூர்லா சொன்னார்கள் அந்த இஃப்திலாப் தான் கூடாது அந்த இஃப்திலாப் தான் தவிர்க்கப்பட வேண்டியது பின்ன இன்னொரு இஃப்திலாப் இருக்கு ஜிசியாத்தில் இருக்கிற இஃப்திலாப் அந்த இஃப்திலாப் இருக்கத்தான் வேணும் அந்த இஃப்திலாஃபை தான் ரசூலுல்லாஹி சொன்னார்களோ அல்லது பின்னால் அவர்கள் சொன்னார்கள் சொல்லி இருக்கலாம் அந்த கருத்தை யூகித்து இஃப்திலாஃப் உம்மத்தி ரஹ்மத்துன் என்னுடைய உம்மத்துடைய இஃப்திலாஃப் ரஹ்மத்துன்னு சொன்னாங்க அப்படி இஃப்திலாஃப் இருக்கிறதுனாலதான் இந்த மத மார்க்கம் பாதுகாக்கப்பட்டிருக்கு இஃப்திலாஃப் வேண்டாம் என்று சொன்னால் மார்க்கம் உடைந்து போய் இருக்கும் இஸ்லாம் பாக்கி இருந்திருக்காது சரியத் பாக்கி இருந்திருக்காது இதனால இஃப்திலாஃப் உம்மத்தி ரஹமத்துல் இப்போ ஒருத்தர் கேட்கிறாரு அப்ப இத்திஃபாக் உம்மத்தி அதாபுல் அப்படித்தானே அர்த்தம் இஃப்திலாஃப் உம்மத்தி ரஹமத்துண்டா அப்ப இத்திஃபாக் உம்மத்தி என்னோட உமத்து இத்திபாக இருக்கிறது அதாபா ஆகினால இது ஹதீஸே கிடையாதுன்னு அவர் சொல்றார் இது கிடையாதுன்னு சொன்னது காரணம் எந்த இஹ்திலாஃபை ரசூலுல்லா சொன்னாங்க பாருங்க இத்திலாஃபுடைய புனியாதுல வர்ற இஹ்திலாஃப் ரஹமத் ஹிலாஃபுடைய புனியாதுல வர்ற இஹ்திலாஃப் அதாப் அடிப்படையில் ஒற்றுமை இருக்கு எப்படி மரம் ஒன்னா இருக்கு கிளைகள் வர்ற மாதிரி உதாரணத்துக்கு தான் அப்ப மதுகவல்ல கிளைகளாங்கிற கேள்வி இல்லை மரம் ஒண்ணு மரம் ஒன்னா இருந்தா கிளை வரும் கிளை இருந்தா தான் மரத்துக்கு அழகு கிளை இருந்தா தான் மற்றதெல்லாம் வரும் அது போல இன்னொன்னு இருக்கு தனித்தனியா நிக்கிறது ஒவ்வொரு செடி தனித்தனியா நிக்கிறது அது மதுகப் ஒன்று இல்லை ஆகினால இஃப்திராஃப்ங்கிறது இருக்க வேண்டியதுதான் சட்டத்தில் முரண்பாடா முரண்பாடுதான் ஆனால் நீங்கள் சொல்லுகிற முரண்பாடு அல்ல நாங்கள் சொல்லுகிற முரண்பாடு அது என்னங்க நீங்கள் சொல்றது நாங்கள் சொல்றது அதாங்க சொன்ன ஈத்திலாஃபுடைய புனியாதில் வருகிற இஃப்திலாஃப் கூடாது ஈத்திலாஃப் இணைந்து பிறகு வருகிற இஃப்திலாஃப் இருக்குது அது கூடும் அது கருத்து பரிமாற்றம் அது முதாக்கரா அது முபாஹசா அது இருக்கத்தான் தான் வேணும் அது இருப்பதால் தான் மார்க்கத்துடைய வளர்ச்சியும் மார்க்கத்துடைய உயர்வும் மார்க்கம் இந்த உலகத்தில் நிலைநிற்பதும் இந்த இஸ்திலாஃபுக்கு வழிகொடுத்ததான் காரணம் இஜித்திஹாதும் இஸ்திம்பாத்தும் இஸ்திலாஃப் அது காரணமாக அமைதி இஸ்திலாஃப் வர்றதுக்கு நம்முடைய இஸ்லாத்தில் இருக்கிற அடிப்படை உரிமை என்ன சொன்னா இஸ்திஹாத் செய்யற உரிமை அடிப்படை உரிமை இஸ்திம்பாத் செய்யற உரிமை இன்னைக்கு நம்ம இஸ்திஹாத் செய்யலாம் இன்னைக்கு நம்ம இஸ்தியா செய்யலாம் இஸ்தியாதுடைய உரிமை இருக்கிற காரணத்தினால் தான் இந்த இஸ்லாம் சேர்க்கணும் வல்லாஹி ஹுவ ஹைர் அல்லாஹ் மேல சத்தியமா அது நல்லது என்ன ஆதாரம் ரசூர்ல சொன்னாங்களா செய்ய சொன்னாங்களா செய்யணும் எப்பாவது இஷாரா சொன்னாங்களா கினாயா இருக்கா தெளிவா சொல்லிட்டாங்களா நீ செய்யன் இல்ல ரசூர்ல சொன்னாங்கன்னு அவங்க பதில் சொல்ல லாவல்லாஹி ஹைர் நீங்க சொல்ற மாதிரி இல்ல அது சேர்க்கறதுல கயிறு இருக்கு சேர்க்கறதுல கயிறு இருக்கு சேர்க்கறதுல கயிறு இருக்கு கடைசி அதுல செய்து ஒத்துக்கிட்டான் குரான் சேர்த்தாங்க இதே போல குரான்ல ஏழு கிராத் இருக்கு ஏழு கிராத் இப்ப இருக்கிற சபத கிராத்துக்கு பேர் அந்த இல்லை ஏழு பகுதிகளுடைய ஏழு வகையான கிராத் அல்லாஹால இடத்துல எல்லா வகையும் ஓதுறதுக்கு ரசூலுல்லா பல தடவை அனுமதி கேட்டு வாங்கினதாக சில நிர்வாகத்தில் இருக்கு நிர்வாகத்தில் மஷூரா இல்லைன்னா கூட அந்தந்த பகுதி மக்கள் அந்தந்த பகுதி மக்கள் எப்படி தமிழ் பேசுறது வித்தியாசம் இருக்கு ஒவ்வொரு பகுதிக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு ஒரு ஊர்ல அஜரத்தன் கூப்பிடுவாங்க ஒரு ஊர்ல அசரத்தன் கூப்பிடுவாங்க ஒரு ஊர்ல ஏனுங்க அசரத்துங்க மரியாதையிலும் மரியாதை டபுள் ட்ரிபிள் மரியாதையாயிரும் ஆமா அப்படி ஏனுங்க அசரத்துங்க உட்கார்ந்து சாப்பிட்டு போ அப்படி சொல்ல முடியல ஊர்ல அப்படி பழக்கம் சாதாரணமா வாபோன்னு பேசுற பழக்கம் இருக்கு சில ஊர்ல அந்த மாதிரி இப்போ ஏழு ஏழு ஏழு பகுதி குரேஷுடைய கிராத் ஒன்று அது மாதிரி அந்தந்த ஹிஜாஜுடைய கிராத்து ஆம் கிராத் ஒன்று இன்னொன்னு கிராத் பல கிராத் இருந்துச்சு அந்த இதுல குஸ்தந்தினியாவுடைய யுத்தம் அல்லது அது மாதிரி ஒரு யுத்தம் நடந்தது ஆதர்பீஜானுடைய யுத்தம் இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு பகுதியில பார்த்தா ஜனங்கள் ஒரு மாதிரி குரான் ஓதுறாங்க அப்போ அதிரத் ஹுதைஃபான் நினைக்கிற வந்து அதிர துமர் சொன்னாங்க அதிரத் துமருடைய ஹிலாபத்துடைய காலம் அதிரிக் ஹாதிகள் உம்மா உமரே இந்த உம்மத்தை காப்பாத்துங்கன்னு சொன்னாங்க என்ன காப்பாத்துங்க ஏழு மாதிரி ஓதுறாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி குரான் ஓதுறாங்க இது நீங்க முதல்ல முடிவு கொண்டு வாங்கன்னு சொல்லி அதுல துமர் ஏழு கிராத்தி ஒன்னு சேர்த்தாங்க இப்ப இருக்கிற ஒரு கிராத்து பாக்கி வச்சுட்டு இதுல இருக்கிற ஏழு கிராத்துங்கிறது அது வித்தியாசம் இல்ல அது வெறும் இபாரத்த ஹரக்கத்துள்ள வித்தியாசம் தானே தவிர ஏழு மாதிரி இல்ல அது ஏழு வேற இது ஏழு வேற சில பேர் கிழ்த்திவாஸ் ஆயிருது அதுதான் இந்த ஏழுன்னு சொல்லி இந்த ஏழை வேற அந்த ஏழு வேற அது நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன் அதில் துமரது இல்லாத்தானும் ஏழையும் கொண்டு வர சொல்லி ஒன்ன மட்டும் பாக்கி வச்சுட்டு பாக்கி ஆறு முறைகளையும் நெருப்பிலிட்டு பசிக்கிறார்கள் ஏன் காரணம் என்ன இந்த உம்மத்தில இஃப்திலாஃப் வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த ரெண்டுக்கும் குரான் ஹதீஸில் இருந்து ஆதாரம் கொண்டு வாங்க இந்த அஞ்சு வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஜமே குரானுக்கு குரான்ல இருந்து ஆதாரம் காமிக்கிறோம் ஜமே குரானுக்கு ஹதீஸ் இருந்து ஆதாரம் காமிக்கணும் இப்போ நம்ம யாரு யாராருக்கு முடிவோ அவங்க அவங்ககிட்ட கேட்கலாம் நம்ம நம்மளோ அங்கிள் அவங்ககிட்ட கேட்கலாம் அந்த ஆளு இருக்காங்கல்ல நீ வேற ஒண்ணுமே கொண்டு வர வேண்டாம் எந்த குரான் படி நடக்கணும்னு சொல்றையோ இந்த குரானை இப்படி ஒன்று சேர்த்து வைக்கணும் என்று குரான்ல இருக்கா இந்த குரானை இப்படி ஒன்று சேர்த்து வைக்கணும் சொல்லி ஹதீஸில் இருக்கா இது காட்டிட்டா போதும் பாக்கி நீங்க சொல்ற அத்தனை மசலாவும் இன்ஷா அல்லா இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன்பது உலமாக்கள் இல்ல போல இந்தியாவில் இருக்கிற உலமாக்கள் உங்களோட சேர்த்தணும் சும்மா சொல்ல ஏமாத்துறதுக்கு சொல்லல காட்டு குரான் அதிசயம் இன்னைக்கு வரைக்கும் பதிலும் சொல்ல மாட்டாங்களே இது மாதிரி பல விஷயங்கள் தராவி தராவின்னு சொன்னாங்க அவன் சொன்ன தராவின்னு எங்கப்பா சொன்ன ஹதீஸ்லே இல்லையே குரான்லயே இல்லையே ஹதீஸ்ல இல்லையே அவன் ஒன்னே இல்லை இரவு தொழுகினா அவர் இரவு தொழுகையே அது தகச்சது வேற இரவு இப்ப இன்னொன்னு மாத்திக்குவாங்க மாத்திக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க போயிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு என்னங்க ஒரு பே அடிப்படை இல்லையே இதுல இருப்பாங்க இதை விட்டு அதுக்கு போயிருவாங்க கடைசி என்ன சொன்னா பின்னால மாறி போயிடும் அது எப்படி மாறுறாங்கிறதுக்கு பிற விஷயம் ஒண்ணு இருக்கு அதை சொல்லி நான் முடிச்சிட போறேன் வந்து ஏன் இந்த மூணு இஸ்திலாப் ஏன் வருது இஸ்திலாப் குல்லியாத்துல இஸ்திலாப் வருது ஜுசியாத்துல இஸ்திலாப் வருது அசாசி கவாயுதுல இஸ்திலாப் வருது இந்த இஸ்திலா இந்த அசாசி கவாயுதுடைய இஸ்திலாப் தான் ஆபத்தான இஸ்திலாப் இப்ப இவங்களுடைய அசாசி கவாயுது இஸ்திலாப் இப்ப இவங்க செய்யற இஸ்திலாப் இருக்கு அசாசி கவாயுது இஸ்திலாப் ஆனால் அந்த ஹவாரி மோத்தசிலா இருக்கிறாங்களா அவங்களுக்கு இல்ம தீனும் இருந்துச்சு இல்மல ஒரு பிடிப்பு இருந்துச்சு தீன்ல ஒரு பிடிப்பு இருந்துச்சு பிடிப்பு இருந்து கூட சில ஏதோ காரணத்தினால அவங்க வழி தவறி போயிட்டாங்க அந்த வழி தவறின காரணம் தான் இங்கேயும் வருது இவங்களுக்கு இல்மதீன்லயும் பிடிப்பில்ல ஹதீஸ்லயும் பிடிப்பில்ல எப்படி பிடிப்பில்ல ஹதீஸ் உங்களுக்கு தெரியாது ஹதீஸ் உங்க பார்க்கலங்கிறதுக்கு அந்த பிற விஷயத்துல சொல்லும் போது நான் ஆதாரம் சொல்றேன் இப்ப ஹதீஸும் பூரா தெரியாது ஏதோ சில ஹதீஸ பார்த்தாங்க இந்த ஹதீஸ பார்த்தோன்னு இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க இப்படி இஃப்திலாப் ஏன் வருதுன்னா இதுக்கு ரெண்டு காரணம் இஃப்திலாப் வர்றதுக்கு ரெண்டு காரணம் ஒரு காரணம் எனக்கு தெரியும் நினைக்கிறது ஒரு காரணம் ஈமானுடைய புனியாது இஸ்லாமுடைய புனியாது சரியத்துடைய புனியாது ரசூலுடைய புனியாது அல்லாஹுடைய புனியாது சொல்றது முதல்ல எனக்கு தெரியாதுன்னு ஒரு இன்சான் சொல்லணும் அப்பதான் அவன் சரியத்தோட இணைய முடியும் எவ்வளவு தெரிஞ்சாலும் நம்ம தெரிஞ்சது ரொம்ப கொஞ்சம் உண்மையில விளக்கிறதா இருந்தா தெரிஞ்சது ரொம்ப கொஞ்சம் எப்படி சொன்னா பாருங்க உதாரணத்துக்கு தெரிஞ்சது ரொம்ப கொஞ்சம்டா செஹர் பத்தி நான் சொல்லிட்டு வந்தேன் செஹரோட வகையில் செஹர வந்து ஒரு மனத்தாக்கம் சொல்றவங்களும் உண்டு மனத்தை தாக்குதல் செஹர் அது அப்படிதான் அது குரான்ல சொல்லப்பட்ட சேர் அப்படிதான் சொல்லி மொத்தஜிலாக்கள் சொல்றாங்க வெறும் மனத்தாக்குதலை தவிர உண்மை இல்லது அது எப்படிங்கிறது ஒரு வகை அதே போல இந்த காலத்தில் கேள்விப்பட்டிருக்கோம் மிஸ்மெரிசம் கேள்விப்பட்டிருக்கிறோம் மிஸ்மெரிசம் இன்னும் நிறைய வகை இருக்கு அதுல பிறகு ஆவிகளோடு பேசுதல் அப்படின்னு ஒரு வகை இருக்கு ஒரு சேட் வச்சிருக்காருனா நியூயார்க்ல போயிருக்கும் போது பார்த்தேன் அவர் வாங்க காமிக்கிறேன்னு சொன்னாரு போது நான் பேசுற எந்த ஆவிட்ட பேச வேண்டியது இல்லைன்னு வந்தேன் அது வேற விவகாரம் ஏதாவது ஆவிட்ட பேசி வம்புன்னு ஒரு சிலேட் வச்சிருக்காரு அதுல ஆய் வருமா பேசுமா அவர் சொல்றாரு அவரோட இது அது மெஸ்மெரிசம் சொல்றாங்க இது மெஸ்மெரிசம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுல ஆஸ்திரேலியா ஆஸ்திரியா ஆஸ்திரியாங்கிறது அது ஐரோப்பாவில் இருக்கு ஆஸ்திரேலியா அங்க இருக்கு ஆஸ்திரியா ஐரோப்பாவில் இருக்கு அங்க ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுன்னு நினைக்கிறேன் அங்க மெஸ்மெர் என்று ஒரு டாக்டர் இருந்தார் அவர் பேர் மெஸ்மெர் அவர் தான் இந்த மெஸ்மரிசம் கண்டுபிடிச்சார் அவர் மெஸ்மர் கண்டுபிடிச்சதுனால அதுக்கு மெஸ்மரிசம் பேரு மெஸ்மரிசத்தில் என்ன செய்யப்படுது சொன்னா ஒரு மனிதனுடைய பூரா கவனத்தை மனசையும் இழுக்கணும் இழுக்கிறதுக்கு என்னன்னு சொன்னா அது ஒரு பயிற்சி அவ்வளவுதான் இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் பார்க்க பார்க்க பார்க்க பார்க்க பார்க்க என்ன ஆகுதுன்னா அப்படி இதாயிரும் அது சில சமயத்துல ஒரு அதாவது ஏதாவது ஒரு டக் டக் டக்னு சத்தம் கேட்கணும் இந்த இவரை அதே கவனம் செலுத்த சொல்லணும் அந்த கவனம் செலுத்த சொன்னா மூளையில் எல்லா உணர்வுகளும் சேர்ந்து ஒரு பக்கம் ஒரு முகமாயிரும் அது மாதிரி மனசு ஒரு முகமாயிரும் ஒரு முகமாக்கினதுக்கு பிறகு இவரை தூங்குற நிலை கூட கொண்டு போயிட முடியும் தூங்கின பிறகு இவருடைய உள்ளுணர்வை பேச வைக்க முடியும் இப்படி ஒரு முறை கண்டுபிடிச்சாரு இருக்கு இதுவும் எதுல சேர்ந்தது அப்படிங்கறதெல்லாம் பார்த்தா இதை விட ஆச்சரியம் என்னன்னு சொன்னா இந்த மெஸ்மெரிசம் இவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு சொன்னா ஒரு தடவை ஒரு வீட்டுல ஒரு பூனை இருந்துச்சான் பூனை வளர்த்திட்டு இருந்தார் இந்த பூனை எலியை பிடிக்க போகும்போது எலி போக போகுது இந்த பூனை இப்படி நின்று அந்த அந்த எலியையே அப்படியே பாக்குது மூடுது கண்ணை மூடுது முழிக்குது இந்த எலி பின்னாலும் போக மாட்டேங்குது முன்னாலும் வர மாட்டேங்குது அங்கேயே நின்ற எலி கொஞ்ச நேரத்தில் மயங்கிருச்சு இந்த போன போய் பிடிச்சிருச்சு இதுதான் மிஸ்மெரிசம் இப்படி இந்த எலியை நான் பிடிச்சிடலாம் இப்படி நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தா அதாவது ஒரு கண்ணில் ஒரு இது இருக்கு பூனை அப்படி செய்யுது சில சமயங்கள்ல அதுக்கு முடியாத போது நேரா போய் பிடிக்க முடியாத போது அது கண்ணில் ஒரு பவர் இருக்கு எப்படி சொல்றாங்க வந்து இந்த கடல்ல இருக்கிற என்ன பேருங்க முதல்ல முதல்ல வந்து தன்னுடைய முட்டையை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குமா அந்த கண் சூட்டிலேயே முட்டை வெடிச்சு குஞ்சு அது முதல்ல குஞ்சு வந்துருமா அப்படியும் செய்யும் புதைச்சு வச்சும் செய்யும் புதைச்சு வைக்காம செய்யும் இது மாதிரி இந்த மெஸ்மெரிசம் இருக்குது எதுக்கு சொல்ல வர்ற இது உலகத்துல பலவிதமான மனத்தாக்கங்கள் இருக்கு எனக்கு தெரியும் நினைக்கிறவங்க இருக்கிறாங்க இது எனக்கு தெரியும் அது எனக்கு தெரியும் ஆனால் ஒரு பூனைக்கு தெரியாது கூட இன்சானுக்கு தெரியாது அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஏராளமான விஷயங்கள் அல்லாஹால அஞ்சு அறிவை பொறுத்த வரைக்கும் மற்ற மிருகங்கள் தான் நம்மளை விட கூட ஆறாவது அறிவுல தான் நம்ம கூட ஆறு அறிவு நமக்கு இருந்தா கூட அஞ்சு அறிவுல நம்மளை விட மத்த மிருகங்கள் கூட ஆறு அறிவு இருக்கிறது வாஸ்தவம் ஆனா அஞ்சுல நம்மளை விட பூனை உஷார் நம்மளை விட மற்ற மிருகங்கள் எறும்பு இருக்கு எறும்புக்கு டப்பாவில் மூடி இருக்கிற டப்பாவுக்குள்ள இருக்கிற ஜீனியோட வாசம் தெரியும் நம்மகிட்ட உள்ளே தலையை விட சொன்னாலும் வாசம் தெரியாது சக்கரை வாசம் தெரியாது ஜீனி வாசம் ஜீனிக்கு வாசம் இல்லை நாட்டு சக்கரைக்கு வாசம் தெரியும் என்னது சரிதான் ஜீனி வாங்கிட்டு வர்றாங்களே ஜீனிக்கு என்ன வாசம் இருக்குது ஜீனிக்கு ஒரு வாசம் இல்லை இனிப்பு தான் இருக்கு ஆனால் எறும்புக்கு மூடி இருக்கிற டப்பால இருக்கிற வாசம் தெரியும் நாய்க்கு சொல்றாங்க மூணு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற வாசம் தெரியுமா சிவில் நாய் ஓடும் என்னன்னு பார்த்தா அங்க மூணு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் எங்கேயாவது ஒரு நாய் செத்து கிடக்கும் இந்த வாசம் எனக்கு அடிச்சது மூணு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நமக்கு எங்க இங்க இருக்கிற குருமா குஷ்கா வேண்டாம் வாசம் அடிக்கலாம் அதுக்கு மேல எங்க இருந்து அடிக்க போகுது நம்ம அதனால சொல்ற மோப்ப சக்தியில நம்மளோட மிருகம் கூட இப்படி ஒவ்வொரு சக்தியிலே அஞ்சறிவே மத்ததெல்லாம் கூட ஆறாவது அறிவு அல்லாஹ் தாலா நமக்கு தந்திருக்கிறான் இப்ப இந்த ஆறாவது அறிவு எதுக்கு தந்திருக்கிறான்னு சொன்னா எனக்கு தெரியாது என்னுடைய ரப்புக்கு தெரியும்னு சொல்றதுக்கு தான் அல்லாஹ் தந்திருக்கிறான் எனக்கு தெரியாது என்னுடைய ரப்புக்கு தெரியும் அசான் தொஹிப்பு ஷையன் வஹுவ குருஹுல்ல வஹுவ خيرلكم وعسى أن تكرهوا شيئا وهو خير لكم அல்லாஹு யாலமும் பாந்துல்லா தாலமும் அவ இஸ்திம்ராருடைய அர்த்தத்தை கொண்டு அல்லாஹு தால சொன்னா அல்லாவுக்கு தெரியும்னு சொல்றது இருக்குது அதுதான் எல்லாத்தோட பெரிய இல்மு சில பேருக்கு எனக்கு தெரியுங்கிற மமதை ஏறுதே அந்த மமதை தான் இந்த இஃப்திலாஃபுக்கு காரணம் ஒரு இஃப்திலாஃபுடைய அடிப்படை காரணம் இந்த மமதை எனக்கு தெரிஞ்சிருச்சு ஒன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு எப்படி நம்ம பையன் சொல்ற மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னு வீட்டுல அது மாதிரி எனக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு தெரிஞ்சிருச்சுங்கிற மமதை இருக்குதே அவனுடைய அறிவை மறைச்சிருது அந்த மமதையில சில சமயங்கள்ல திறமை செய்யறோம் அந்த திறமையின் காரணமாக அவர் உன்னை சொல்லிக்கிட்டு இருப்பார் அது பாக்குறவங்களுக்கும் எதை சொன்னாலும் உலகத்தில் பின்பற்றுறதுக்கு நாலு பேர் இருக்கிறாங்க எதை சொன்னாலும் உலகத்தில் பின்பற்றுறதுக்கு நாலு பேர் இருப்பாங்க நான் அடிக்கடி சொல்றது நம்ம நாட்டில் நல்லது சொல்றவங்க கூட கெட்டது செஞ்சா தான் மரியாதை கூட நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வர்ற ஆளை விட கோமணம் கட்டிக்கிட்டு ஒரு சாமியார் இருந்தா அவர்கிட்ட தான் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும் இவனை பாருங்க அதை விட அதுவும் இல்லாத நிர்வாண சாமியார் இங்க இருந்தாரு போயிட்டாரு எங்க இருந்தாரு தெரியல பக்கத்து ஊர்ல மௌன குரு வேற இது வேற இல்ல மாஃபி செய் மாஃபி லிபாஸ் வலாஃபி துப்பா வலாஃபி துப்பான் பஸ் போனீங்களா இல்ல கேள்விப்பட்டிருக்கீங்க இல்ல அதாவது இப்படியும் ஒரு இன்சான் நான் ஹயாத்து தெரிஞ்சா நான் போய் பார்த்திருப்பேன் என்னன்னா ஆளை எப்படிதான் உட்கார்ந்து இருக்கிறான் இங்க படம் போட்டிருக்க திண்டுக்கல்ல நிறைய இடத்துல இப்படி கால் மேல கால் போட்டு உட்காரமா போட்டிருக்கோம் அதுக்கு எதுக்கு சொல்ல வர்றேன்டா இந்த நாட்டுல அடே இப்படி ஒரு பேவ்கூஃப் நிர்வாணமா இருக்கிறான் இவன் எல்லாம் மனுஷனான்னு நினைக்காம அவர் கண்ணே திறக்க மாட்டாராம் எப்பாவது கண்ணு திறந்து அவர் அவர் கையில பாலை கொடுத்துட்டு அது எருமை பல்லு வளர்க்கல அது கொடுத்துட்டு அவன் குடிச்சிட்டு குடுத்துட்டு அதுல பறக்கத்தான் இப்படி உலகத்துல நாட்டுல சட்டை போடவர்களோட போடாதவனுக்கு தான் மரியாதை கூட அதை விட ஜட்டி கட்டணவனுக்கு அதை விட மரியாதை கூட அப்படிதான் நம்ம நாடு நம்ம நாட்டுல நம்ம நாட்டுடைய அந்த காலத்திலிருந்து சாமியார்களுக்கு முனிவர்களுக்கு தான் மதிப்பு கொடுத்து பழக்கம் என்ன சொன்னாலும் அது கேட்கறது கொஞ்சம் பேர் இருப்பாங்க இன்னைக்கு பாருங்க எந்த சாமியார் கூட கூட்டம் இல்லை எந்த பாதிரி கூட கூட்டம் இல்லை எந்த இது கூட கூட்டம் இல்லை தொழுக வேணாம்னு சொல்லுங்க அது ஒரு கூட்டம் சேர்ந்துடும் அது அப்படி சொல்லுங்க அப்படி கூட்டம் சேர்ந்து சொன்னா வித்தியாசமா போயிடும் அதனால எங்கெங்க பாருங்க அங்கங்க ஒரு கூட்டம் இப்படி சில பேர் சேர்ற காரணத்தினால அவனுக்கு கொடுத்திருக்கிற சில பிரத்யோகமான கூர்மை அதை வச்சு எனக்கு தெரியுங்கிற மமதை தான் இந்த வழிகேட்டுக்கு காரணம் ஒண்ணு இரண்டாவது எதையும் கோணலாக நேராக யோசிக்காம கோணலாக யோசிக்கிறோம் இந்த மாசம் இதுல எழுதியிருக்காரு இந்த சொல்லக்கூடாது ஆனாலும் என்ன பத்தி திருச்சி அஞ்சாத்துல அதாவது நெகட்டிவ் அப்ரோச் தான் நல்லதுன்னு எழுதுறாரு நேர்முக நேரான அணுகுமுறை ஒன்னு இருக்கு எதிர்மறை அணுகுமுறை நேர்முறை அணுகுமுறை நேர்முறை அணுகுமுறை நல்லதா எதிர்மறை அணுகுமுறை நல்லதா என்றால் எதிர்மறை அணுகுமுறை தான் தேவை சொல்றார் அவருக்குள்ளதே எல்லாமே தான் இருக்கும் குபில் இருக்க வேண்டியது துபில் இருக்கும் துபில் இருக்க வேண்டியது குபில் இருக்கும் அதாவது முன்பக்கம் இருக்க வேண்டியது பின்பக்கம் இருக்கும் பின்பக்கம் இருக்க வேண்டியது முன்பக்கம் இருக்கும் மூளையும் அப்படித்தான் இருக்கும் பெருமூளை இருக்கிற இடத்துல சிறுமூளை இருக்கும் நிறைய பேருக்கு அப்படி இருக்கு நான் விளையாட்டுக்கு சொல்லல உண்மையில நீங்க மண்டையை உடச்சு பார்த்தா தெரிஞ்சிடும் அது மூளையில மாத்தம் இருக்கும் மூளையினுடைய அமைப்பு ஒன்று இருக்கு அதனுடைய மடிப்பு அந்த மடிப்புல மாத்தம் இருக்கும் மடிப்புல ஓடுற நரம்புகள்ல மாத்தம் இருக்கும் வெறும் நடுபாகத்துல மட்டும் ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் சிறு நரம்புகள் இருக்கு நடுபாகத்துல ரெண்டு பாகம் எனக்கு இந்த வலது பக்கம் இடது பக்கம் மூளை இணைக்கிறதுல ஐம்பது லட்சம் சிறு நரம்புகள் இருக்கலாம் வலது பக்கத்துக்கு போற இடது பக்கம் மூளை வேலை செய்யுது இடது பக்கத்துக்கு போற வலது பக்கம் மூளை வேலை செய்யுது யாருக்கு இடது பக்கம் மூளை அதிகமா வேலை செய்யுது அவங்களுக்கு ரொம்ப யோசனைகள் நிறைய வரும் இப்படி சில பேருக்கு வலது பக்கமே வேலை செய்யாம இடது பக்கம் வேலை செய்யும் அதுல உற்பத்தி ஆனவங்க தான் இவங்க அந்த மமதையும் எதையும் நெகட்டிவ் அப்ரோச் நான் பல தடவை சொல்லியும் இருக்கிறேன் ஒரு பையன் குளிக்கிறதுக்கு ஒரு எங்க இருந்து தேவையில்லை ஒரு மதுரசாலை அங்க சுடுதண்ணி இருக்கிற பழக்கம் சுடுதண்ணி பிடிச்சி வச்சிருப்பாங்க குளிக்கிறதுக்கு ஒரு பையன் குளிக்க போனார் சுடுதண்ணி எல்லாம் பிடிச்சி வச்சுட்டார் பிடிச்சி வச்ச பிறகு வெளியே வந்துட்டார் வெளியே வந்ததுக்கு பிறகு இன்னொரு பையன் உள்ள போயிட்டார் குளிக்கிறதுக்கு அப்படியே வெளியே வாடா நான் தண்ணி பிடிச்சி வச்சேன் நான் தண்ணி பிடிச்சி வச்சேன் நான் பைப்ல இருந்து பிடிச்சிட்டு வந்து ஊத்தி வச்சிருக்கேன் அவன் வெளியே வர தயார் இல்ல இவர் பார்த்தா கடைசி ஒன்னும் செய்ய முடியல மேலே ஏறி அந்த சந்தில கையை விட்டு திறக்கலாம்னு சொல்லிட்டு மேலே ஏறி இப்படி பார்த்தா உள்ள இருக்கிற பையன் உள்ள இருக்கிற பையன் அந்த தொட்டி மேல உட்கார்ந்து ஒண்ணுக்கு இருந்துகிட்டு இருக்கிறான் நிஜமா நடந்தது நிஜமா நடந்தது ஒண்ணுக்கு இருந்துகிட்டு இருக்கிறான் என்ன ஒண்ணுக்கு இருந்துகிட்டு இருக்கிறான்டா இவனுக்கு என்னன்னு சொன்னா அவன் ஒண்ணுக்கு இருந்துட்டு வெளியே வந்துருவான் இப்ப இவரு குளிப்பார் இது என்ன கிடைக்கும் இவனுக்கு இது ஒரு கோணலான புத்தி சகோதரர்களை உலகத்தை அப்படி ஆக்குறதுல அவங்களுக்கு ருசி எதையாவது எதிர்மறையா செய்யறதுல ஒரு ருசி இது இயற்கையா சில பேருக்கு இருக்கு அதுக்கு எதிர்மறையான அப்ரோச் அது அப்படி செஞ்சு பார்க்கணும் சில ருசி இயற்கையா மனுஷனுக்கு ஏற்பட்டு போயிருது அப்படிப்பட்ட கோணல் புத்தி உள்ளவர்கள் தான் இவர்கள் ஆரம்ப காலத்திலே என்னென்ன நடந்துச்சு சொல்லுவேன் ஆனா இப்ப சொல்லக்கூடாது சில விஷயங்கள் வந்து அப்படி மூடுதலாக போயிடுறது நல்லது இந்த நபர்கள் சம்பந்தமாக இதுல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ இவங்க அநேகமானவர்கள் நமக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் தான் ஆனால் இன்னைக்கு நெருக்கம் இல்லாம போறது காரணமே என்னன்னு சொன்னா நம்முடைய எதிர்மறையான விளைவுகள் எதிர்மறையான சிந்தனைகள் எதை எடுத்தாலும் எதை எடுத்தாலும் எதிர்மறையா சிந்திக்கிற பழக்கம் உள்ளது இந்த ரெண்டு காரணத்தினால அவங்களுக்கு இந்த கோணலான புத்தி ஏற்படுது இதுதான் அவர்களை தவறு கொண்டு போய் சேர்க்குது சரி ஆகையினால சட்டத்தினுடைய முரண்பாடுகளை எடுத்தரணும் யாராவது சொன்னா இப்ப ரத்தத்தினுடைய மசாலாவில் சொன்னா அவர் பூரா தொழுக போறாரு இவர் தொழுக போகல அவர் தொழுக போறா இவர் தொழுக போகல இந்த இடத்துல நமக்கு ரசூல் தெளிவா சொல்லிட்டாங்க அல் முஜித ஹிது முசீபுன் அல் முஜித முசாபுன் இஜித்திஹாது செய்த ஒரு மசாலாவை எப்படி தீர்மானம் செய்திருந்தாலும் சரி அவருக்கு சவாபு கிடைக்கும் இப்ப இந்த இடத்துல இவர் தொழுதாரா தொழுகலையாங்கிறது இல்ல கேள்வி சகோதரர்களே உமர் பாரகாஸ் மிரட்டினார் நீ என்ன முதல்ல அந்த ரத்தத்து மசாலா சொல்லிட்டு பதில் சொல்லாம வந்துட்டேன் நான் எந்திரிச்சு கேட்க போறேன் இல்லைங்க இந்த ரத்தத்தை எதை சொல்லிட்டு ஒருத்தர் தொழுவு போனாரு அவருக்கு இருபத்தி ஏழு மடங்கு சவாபு இவர் வீட்டுக்கு போயிட்டாரு ஓச்சி வந்து தொழுவு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்களே அது ஏற்கனவே என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு நம்ம திண்டுக்கல் அஜத்து கேட்டாரு இதுக்கு பிறகு நானும் இப்ப சொல்லிட்டேன் முன்னாலே பேசிட்டோம் ஆனால் வந்து அஜர்த்து மிரட்டினோட எனக்கு பயமாயிருச்சு என்ன பதில் சொல்றது இது வரைக்கும் பதில் எனக்கு தசோ வல்லாகி தசோர்லயே வரல இதுக்கு என்ன பதில்ங்கிறது இப்போ அல்லாஹாலா அந்த இந்த பதில சொல்ல சொல்லி அல்லா போட்டான்னு தான் சொல்லணும் வேற சொல்றதுக்கு இல்ல ரெண்டு பேருக்கும் ஒரே சவாபு கிடைக்கும் நான் சொல்றேன் யாருக்கு ஜமாத்தோட தொழுதவருக்கு அதே சவாபு கிடைக்கும் யாருக்கு சவாபு கிடைக்கும் வீட்டுக்கு போய் ஓய்வு செய்து போய் தனியா சொல்றது அவருக்கு அதான் சவாப் கிடைக்கும் ஏன் ரெண்டு பேரும் அல்லாஹ் சொன்னதை செய்தார்கள் ஆகையினால் இவரும் முச்சி செய்யுது அவரும் முச்சி செய்யுது தொழுததுக்கு தொழுகாதுக்கல்ல சபாப் அல்லாஹ் சொன்னதை செஞ்சதுக்கு செய்யாதுக்கு தான் சபாப் நோம்பு வைக்கிறதுக்கு சவாப் என்றால் ஈதன்னைக்கு நோம்பு விடுறதுக்கு சவாப் சோறு சாப்பிடுறதுக்கு சவாப் பிரியாணி சாப்பிடுறதுக்கு சவாப் அது என்னங்க அங்க விடுறதுக்கு சவாப் நீங்க செய்யறதுக்கு சவாப் ஆமா அல்ல சொன்னதை செய்யறதுக்கு பேர் சவாப் நூத்துக்கணக்கான மசாலா நமக்கு முன்னால் இருக்கு அல்ல செய்ய சொன்னா செய்யறோம் பாருங்க முஸ்லிபாவுக்கு போகும்போது அரபாத்திலே பக்து வந்துருச்சு வழியில மகரி மகரிப் பக்து வந்துருச்சு தொழுகலாமா மகரிபில முஸ்தலிஃபாவுக்கு போய் இஷாவோட சேர்த்தா தொழுகணும் அது என்னங்க அப்படி விட சொல்லிட்டீங்களா என் வயசுல ஒரு நாள் கூட அந்த மகரிப் தவற விட்டது இல்லையே எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து விவரம் தெரிஞ்சதுல சில பேருக்கு ரெண்டு வயசுலயே தெரியும் இந்த காலத்துல விவரம் நமக்கெல்லாம் பதினேழு வயசுல கூட தெரியல அப்படி கூமட்டைகளா இருந்து இப்படி வந்திருக்கிறோம் இன்னைக்கெல்லாம் ரெண்டு வயசு மூணு வயசுல விவரம் தெரியுதுங்க நான் சொல்லியிருக்கேன் சும்மா நாலு வயசு பையன் டிவியில என்னமோ வந்துச்சா அடே அசிங்கமா இருக்குது ஆஃப் பண்றான் அத்தா பக்கத்துல நான் சொல்றேன் அசிங்கமா இருக்கிறத ஆஃப் பண்றாரு அத்தா முடிச்சிடும் அது கொஞ்ச நேரத்தில் சின்ன பையன் சொல்றான் இது எங்க உலகத்துல அதிசயம் இல்லை யாரு எங்க நடந்துச்சு எல்லாம் சொல்ல தெரியும் ஆனா வந்து இன்னும் நடந்துச்சுங்க இது சின்ன பையன் அக்கா சொல்லிச்சு ஒரு அது கொஞ்சம் இது பெருசு அது சொல்லிச்சு டே நல்லா இல்லையடா கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுறான்னுச்சு நீ அங்கிட்டு போயிருக்கா தம்பி அசிங்கமா இருக்கு அது ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமான காட்சி வந்து அவனே காமிக்கிறான் பாதி தான் காமிக்கிறான் இது வரைக்கும் தான் காமிக்கிறான் கீழே காமிக்கல உங்களுக்கு எப்படி தெரியும் நான் பார்த்தேன் தெரியும் அவ்வளவுதான் நாங்க உட்கார்ந்து இருந்தேன் எதிர்பாராம அவ்வளவுதான் பாக்குறதுக்கு போகல போன இடத்துல பாக்குறது வேற பாக்குறதுக்கு போனது வேற அஸ்தபில்லா அஸ்தபில்லான்னு பார்க்க வேணான்னு தான் நினைச்சேன் சரி பார்த்துட்டு அவன் சொல்றான் அவன் சொல்றான் வந்து அக்கா இது அக்கா சொல்லுது டே ஆஃப் பண்ணிடுறா கொஞ்சம் பொறுத்து போட்டுக்கலாம் என்னமோ அப்படி ஒரு சீன் ஆஃப் பண்ணிடு இவன் சொல்றான் தம்பி நீ அங்கிட்டு போயிருக்கா இவன் தம்பி அது அக்கா இந்த டிவி வந்த காலத்துல இதுல போட்டாங்க இந்த பஸ்ல எந்த பஸ் இல்லைங்க நம்ம பழனி திண்டுக்கல் பஸ்ல முத முதல்ல போட்டாங்க நான் பார்த்ததில்லை அதுக்கு முதல்ல அப்போ ஒரு நாள் வந்த பஸ்ஸுக்கு திண்டுக்கல் வர்றதுக்கு நம்ம காலத்துக்கு முந்தி பத்து வருஷம் இருக்கும் வந்தேன் வந்த வந்து பார்த்ததில்ல பார்க்கணும்னு நினைக்கவும் இல்லை அப்படி ஒரு அதுல இது வரல ஆனா அந்த பஸ்ல நான் ஏறின பஸ்ல திண்டுக்கல் வர்ற பஸ்ல பார்த்தா டிவி இருக்கு சரி சரி நம்ம வந்து பார்க்க போறதே எப்படி இருக்கு பாத்துருமே அப்படின்னு உட்கார்ந்தேன் உட்கார்ந்து கொஞ்ச நேரத்துல பின்னாடி அசலாமலைக்கும் சத்தம் கேடுச்சு பழனியில பிரபலமான ஹாஜியார் அவரு உண்மை நடந்தது சரி வந்து சரி எங்க போய் உட்கார்ந்துருவாருன்னு நினைச்சேன் நேரம் என் பின்னால சீட்ல உட்கார்ந்துருக்காரு முன்னால சீட்ல இருந்தா பரவாயில்ல பின்னால சீட்ல உட்கார்ந்துருக்காரு இப்ப நான் நிமிர்ந்தா அவர் அஸ்தோபர்லாம் பாரு அவர் அப்படி பக்கா ஹாஜியா ஏற்கனவே ஒரு தடவை இங்க சொன்ன நிகழ்வு சொல்லும் போது அபோனி பாட்டை கேட்டாங்க ஒருத்தர் அதாவது எல்லாத்திலையும் இஸ்திக்பால கிபிலா முஸ்தாஹப்னு சொல்லி வந்திருக்கு ரொம்ப நல்லது ஓசி செய்யும் போது கூட கிபிலா முன்னோக்கி காரணம் அப்படின்னு வந்திருக்கு அப்ப அவர் கேட்டாராம் அந்த ஆத்துல குளிக்கிறார் இப்ப நான் ஆத்துல குளிக்க போகும்போது நான் குளிக்கும் போது அப்போ வந்து எந்த பக்கம் நான் கிபிலா முன்னோக்கி இருக்கிறது நல்லதா இல்ல வந்து ஆத்துல எப்படி தண்ணி போதா அப்படி நிக்கிறது நல்லதா எந்த பக்கம் முன்னோக்கி நிக்கிறது நல்லது கிபிலா முன்னோக்கிறது நல்லதான்னு கேட்டார் இவன் அப்படிதான் சரியான எரிச்ச ஆத்துல குளிக்கிறான் தண்ணியை பார்த்து உடந்தா குளிக்கிறேன் இவன் பாட்டுக்கு எங்கேயாவது கிபிளா பாக்குறேன்னு சொல்லி காலை வாரி விட்டா ஆத்துல தான் தண்ணி சமயத்துல வேகமா போகும் அப்படின்னு சரியான இவன் அப்படிப்பா ரொம்ப கூர்மையான புத்தி அதை பத்தி சொல்றது நீங்க நிறைய படிக்கணும் சிறக்கு நோமான் படிச்சா போதும் மாதிரி எத்தனையா இருக்கு அரபியில இருக்கு உருதுல இருக்கு தமிழ்ல இருக்கு அப்போ இவன் அப்படியே சரியான வந்துச்சு இந்த என்னோட அபிப்பிராயத்துல நீ துணி எங்க வச்சிருக்கிறியோ அந்த பக்கம் பார்த்து நிக்கிறது நல்லது எவனா தூக்கிட்டு போகாம கடைசியில் அந்த காலத்து நிர்வாணமாக குளிக்கிற பழக்கம் அந்த காலத்து நிர்வாணமா குளிக்கிற பழக்கம் சொல்லக்கூடாது சொல்லிட்டு சிவிலி எதிர்த்து இங்க ஒரு சொல்லிட்டா சும்மா பழைய காலம் தானே ஐயாம ஜாயிலி அவர் சக்கிமங்கலாஜி எனக்கு சொன்னதே இல்லை தெரியும் அவரை பார்த்ததுனால ஏன் வந்துச்சு சக்கிமங்கலத்தை நிறைய பிள்ளைய ஓதுறாங்க சக்கிய ஆரம்ப காலத்துல திருச்சியில நான் அங்க இருந்தேன் அப்போ சக்கிமங்கலத்துக்கு சில நேரம் பஸ் இல்ல சிலைமான்ல இறங்கித்தான் தான் சக்கிமங்கலத்துக்கு போகணும் அப்ப நான் கேட்டேன் போறாங்க துப்பட்டியெல்லாம் தூக்கிட்டு போவாங்க எப்பா ஆத்துல நிறைய பேர் இருந்தாங்க இருந்தாரு நிறைய பேர் இருந்தாங்க ஆத்துல தண்ணி வந்தா என்ன செய்வீங்க தண்ணி வந்தா இறங்கி நடந்துருவோம் நிறைய தண்ணி வந்து இழுப்பு மேல எல்லாம் தண்ணி வந்தா என்ன செய்யுது ஓப்போ தூக்கிட்டே வருவோம் இது வரைக்கும் வந்துட்டோம் அப்படியே தூக்கிடுவோம் அவ்வளவுதான் அப்படி நிர்வாகம் வந்து அது கிராமங்கள்ல அது ஒரு பெரிய விஷயம் இல்லையே என்ன அஜீபா ஒண்ணு இல்லையே அதனால அப்படி பழக்கம் இருந்திருக்கு அப்புறம் போப்போ இறக்குவாங்க தண்ணி குறையும் போது இறக்குவாங்களா அதெல்லாம் விவாதம் சொன்னாங்க எரிஞ்சப்பட்டு நீ உன் துணி எந்த பக்கம் வச்சிருக்கிற அந்த பக்கம் பார்த்து நில்லு ஏன்னா துணி தூக்கிட்டு போயிட போறான் அப்படியும் சொன்னாங்க அல்லாவுடைய ஹுக்குமை நிறைவேற்றுறதுக்கு பேர் தவாபி தவிர செயல் இந்த செயலா அந்த செயலா அவர் சாப்பிட்டாரா சாப்பிடலையா பட்டினியா கிடந்தாரா சகர் சாப்பிட்டா அல்லாஹு தலா மலக்குகள் இஸ்திபார் செய்யறாங்க சகர் சாப்பிடுறவங்க அதே நாள்ல மத்தியானம் சாப்பிட்டா மலக்கரிசி பார் செய்வாங்களா நோம்பு நாள்ல சஹர்ல சாப்பிட்டா சாப்பிட்டதுக்கு மலக்கல் என்ன செய்யறாங்க இஸ்திர்பார் செய்யறாங்க சகர் சாப்பிட்டா சகர் சாப்பிடாதவங்களுக்கு இது கிடைக்காது சாப்பிடுறார் மலக்குடைய பார் கிடைக்குது இவருக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குது அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கிறாங்க இவர் அதே மனிதர் பகல்ல சாப்பிடுறார் அல்ல மலக்கல் ஆன செய்யறாங்க சாப்பிடுறதுக்கு சாப்பிடாம இருக்கிறதுக்கு பேர் சவாப் சவாப் இல்லைங்கிறது இல்ல அல்ல சொன்ன நேரத்துல சாப்பிடுறதுக்கும் அல்லாஹ் சொன்ன நேரத்துல சாப்பிடாம இருக்கிறதுக்கு பேர் தான் சவாப் இந்த இஸ்திஹாது படி அவர் ஒது செய்துட்டு வந்ததுல அவருக்கு சவாப் இவர் ஒது செய்யாம இஸ்திஹாது படி சொல்றாரு இவருக்கு சவாப் ரெண்டு பேருக்கும் சமமான சவாபு கிடைக்கும் எந்த சந்தேகம் இல்லை யாருக்கா சந்தேகம் இருந்தா இன்ஷால்ல கயாமத்துல பார்க்கணும் அல் முஜித்த இது முசாபுன் ஆகினால ஆகினாலே இவங்களுடைய அகம்பாவத்தின் காரணத்தினாலே எதை எடுத்தாலும் எதிர்த்து பேசுற காரணத்தினாலே அதாவது சஹாபாக்களை கூட அதில் துமர் தலாக்குடைய விஷயத்துல மூணு தலாக்குன்னு தீர்ப்பு செய்தாங்க இப்ப மூணு தலாக்குன்னு தீர்ப்பு செய்த பத்தி அதில் துமருடைய தீர்ப்புன்னு நினைக்கிறாங்க ஆனா அதுல துமருடைய தீர்ப்பு கிடையாது ரசூல்லா தீர்ப்பது தலா குரானுடைய ஆயத்துடைய தீர்ப்பது எந்த ஆயத்திலையும் காமிக்க முடியாது மூணு எந்த ஹதீஸ்லையும் காமிக்க முடியாது இது சவால் இது யார் மூணு தலாக்கு ஒரு தலாக்குன்னு சொல்றாங்களோ மூணு தலாக்கு சொன்னா ஒரு தலாக்கு தான் நிறைவேறும் சொல்றாங்களோ அவங்களுக்கு சவால் இது ஏதாவது ஒரு ஹதீசர் ரசூல்லா ஸல்லல்லாஹு மூணு தலாக்கு சொல்லி இது ஒரு தலாக்கு தான் மூணு தலாக்கு இல்லைன்னு சொன்னதாக நிரூபித்தால் என்ன வேணுமோ கேட்கட்டும் அவன் கேட்கறதெல்லாம் செய்யலாம் கிடையவே கிடையாது ஒரே ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸ் மிகப்பெரிய ஆதாரம் ஹதரத் அபூபக்கருடைய காலத்திலையும் ரசூல்லாவுடைய காலத்திலையும் அதிரத் ரெண்டு வருஷ காலத்திலையும் அதிரத் ஹிலாபத்திலையும் அதிரத் ரெண்டு வருஷ கால ஹிலாபத்திலையும் சலாசி வாஹிதத்தன் ஒன்றாக கணிக்கப்பட்டது பிறகு ஜனங்கள் ஜனங்கள் அவசரப்பட்ட காரணத்தினால் மூன்றை மூன்றாக ஆக்கினார்கள் இந்த ஒரு ஹதீஸ் வந்திருக்கு இந்த ஹதீஸ் தான் அவருடைய மெயின் ஆதாரம் மூணு தலாக் சொன்னாலும் ஒரு தலாக் தான் ஏற்படும் மூன்று தலாக் ஏற்படாதுங்கிறது அவனுடைய மெயின் ஆதாரம் ஆனா இந்த ஹதீஸ்ல அதுக்கு ஒரு ஆதாரமே கிடையாது முதல் காரணம் இந்த ஹதீஸ்ல இருக்கிற தாவூஸ் தாயிஃப் எல்லாரிடத்திலும் இடத்துலயும் தாயிஃப் அது ஒரு காரணம் ரெண்டாவது அப்படியே இந்த ஹதீஸ் வச்சால காண தலாக்கு சலாஃபி மூன்றுடைய தலாக் அப்படின்னு அர்த்தம் வருமே தவிர அத்தலாக்கு சலாசு மூன்றாக சொல்லப்பட்ட தலாக் சிபத் மௌசூபில் முலாமுலாபிலகி பிலகி அர்த்தத்தின் காரணத்தினால ரசூல்லாவுடைய காலத்திலே மூணு தலாக் சொல்லுவது என்பது ஒத்தை ஒத்தையாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அதனத்துவருடைய காலத்திலே மூன்று தலாக்கை ஒத்தை ஒத்தையாக சொல்லாமல் மொத்தமாக சொன்னார்கள் இதான் அர்த்தம் வேற அர்த்தம் யார் யார் தாவா செய்யறாங்களோ மனிதாபாலேகில் பயான் இலா யோமில் பயான் இதுக்கு மாத்திரமா யார் அர்த்தம் சொல்றாங்களோ வந்து சொல்லட்டு பாக்க தலாக்கு சலாசர் முதாபுலாபிலே இருக்கு சிமித் மௌசூப் இல்லை பின் எப்படி இந்த அர்த்தம் வரும் பிற ஹதரத் ருக்கானாவுடைய ரிவாயத் இருக்குது அவங்க மூணு தலாக் சொன்னாங்க ரசூல்லா திருப்பிக்கன்னு சொன்னாங்க ருக்கானாவுடைய அதிசயம் தெளிவா இருக்கு நீங்க எத்தனை இங்கே செய்தீங்கன்னு கேட்டாங்க தலாக் அல்பத்தான் இருக்குது தலாக் அல்பத்தான் மூணு தலாக்குன்னு தான் இருக்கும் மூணு தலாக் மொத்தமா சொன்னாங்க ரசூல்லா கேட்டாங்க எத்தனை நீங்க செய்தீங்க வல்லா வல்லாஹி வாஹிதத்தன் தான் நியத்து செய்தேன் அப்ப எத்தனை நியத்து செய்தீங்கன்ற சொல்ல கேட்டாலே என்ன அர்த்தம் மூணு நிய செய்தா மூணாயிருக்கும் நீங்க ஒன்னு நியத்து செய்திருக்கீங்க ஆகையினால் ஒன்னாச்சுன்னு அர்த்தம் எத்தனை நியத்து செய்தீங்கன்னு கேட்டதே ஆதாரம் நமக்கு மூணு நிய செய்தா மூணு ஆகுங்கிறது இதுவும் விளங்கல என்ன செய்யறது கொண்டு போய் தீட்டணும் கொண்டு போய் நிறைய எக்கச்சக்கமான ஆதாரம் ஒரு ஹதீஸ முடிச்சுக்கிட்டு ஹசரத் இபின் அப்பாஸ் அந்த ஹதீஸ் இபின் அப்பாஸே அதுக்கு மாத்தமா தலாக் ஒரு ரிவாயத்துல ஒரு பத்துவா கொடுத்திருக்காங்க ஒருத்தர் மூணு தலாக் சொல்லிட்டு வந்து கேட்டாரு என்னங்க வந்து நான் மூணு தலாக் சொல்லிட்டு என்ன செய்யறது இப்ப அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டா சொன்னாரு நீங்க அவசரப்பட்டு சொல்லிட்டீங்க இப்போ வந்து யா இபின் அப்பாஸ் எவன் அப்பாஸ் எவன் அப்பாஸ் நான் என்ன செய்யட்டும் அல்லாஹு தாலா உங்களுக்கு வழி ஏற்படுத்தலன்னு சொன்னா அதில் துமர் வழி ஏற்படுத்தலன்னு சொல்லல அல்லா வழி ஏற்படுத்தலை மையத்தக்கில்லாஹே சாண்டஹு மகரஜன் இந்த ஆயத்தோதி காமிச்சாங்க எங்க இருக்குது ஆதாரம் நிறைய எழுதி இருப்பாங்க அது எழுதிட்டு அதர துமருடைய செயலுக்கு அதர துமர் அல்லாடுதான் பதில் சொல்லிக் கொள்ள வேண்டியது அவர் எழுதுறாருங்க முத்தலாக்கு நம்பி ஒரு எழுதியிருந்தாரு அதர துமருடைய செயலுக்கு அதர துமர் அல்லாவிடம் பதில் சொல்லிக் கொள்ள வேண்டும் நாம் அதற்கு பொறுப்பு இல்லையா அதர துமர் உங்களை கூப்பிட்டாங்க பொறுப்புக்கு பாசி பருப்புக்கு வேண்டாம் கூப்பிடலாம் அதர துமருடைய செயலுக்கு நாம் பொறுப்பில்லை அதர துமருடைய செயலை மத்த போன்ற இமாம்கள் மூன்று தலாக ஒரு தலா மூன்று தலாக் என்று எடுத்திருப்பது அர்த்தமற்ற செயலாகும் எழுதியிருக்கிறார் இதை விமர்சனிக்கிறதுக்கு எந்த வார்த்தைன்னு கூட தெரியாது இப்படி மாறிக்கொண்டே இருப்பார்கள் சோதர்களே இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் பிறையுடைய விஷயத்துல முன்னால சொல்லியிருந்தாலும் உலகத்துல எங்க புற பார்த்தாலும் பூரா உலகத்துக்கும் பிற தெரிஞ்சிருச்சு சென்ற இங்க ஒரு கருத்தரங்க நினைச்ச கூட பிறைய பத்தி இங்க சில விஷயங்கள் பேசணும் இப்போ அது நீண்ட விவகாரம் அது பிற உலகத்துல ஒரு இடத்துல தெரிஞ்சா எல்லாரும் போதுமா வேண்டாமா வானத்துல புற இருந்தா போதுமா வேண்டாமா நம்ம கண்ணுக்கு தெரியணுமா வேண்டாமா அப்படின்னா மார்க்கம் இலகுவானது கண்ணுக்கு தெரிஞ்சா செய்யுங்க கண்ணுக்கு தெரியும்னா இல்ல அவ்வளவுதான் இன்ஷால்ல இங்க நிம்மதியாக ஆதரத்மார் பதில் சொல்லுவாங்க என்ன கேள்வி எது சம்பந்தமானதும் கேட்கலாம் தாராளமா ஆனா கேட்கிறவங்களும் பொறுமையா கேட்கணும் சந்தேகத்தை கேளுங்க எங்க மேல சந்தேகப்பட்டு கேட்காது ஹுசைனியா கேசட் சென்டர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் Rasool book center Rasool book center Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு தொலைபேசி ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு